اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم ينكحها فهجرته إلى ما هاجر إليه كما قال عليه الصلاة والسلام எல்லாரும் பெரியார்கள் சகோதரர்கள் மகானுபவத்தால அந்நேரத்தின் அன்பினால பெருமையினால் இறக்கத்தினால இஷாவுடைய பெருமையினால் ஜமாத்தோடு பெருமைக்கு எல்லா தாங்க விருப்பமான ஒரு மதிமால எல்லா தாங்க விருப்பமான ஒரு இடத்துல எல்லா தாங்க விருப்பமான ஒரு பேச பேசுறத பேசுறதுல ஒரு சந்தர்ப்பத்தெல்லாம் நமக்கு தந்தாங்க தெரியாதே அது இருக்கவே சாதாரணமான ஒரு பாக்கியம் இல்லை இந்த வானத்தை கீழே விதிக்கு மேல பேசப்படக்கூடிய பேசுகள்ல எல்லா தாங்க விருப்பமான பேச்சு எந்த அளவு எல்லா தாங்க விருப்பம்னா இந்த மதுமா முடிந்து கலைந்து நம்ம போகின்ற நேரம் ஒரு மலாய்க்கா சொல்றாரு உங்க எல்லாத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது இந்த பாவம் பெரிய பாவங்கள் தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார் அதே ஒரு பெரிய விஷயம் தான் மன்னிக்கப்படுற பெரிய விஷயம் அந்த மலாய்க்கா திரும்ப சொல்றாரு இல்லை இல்லை பாவத்துடைய அளவு நன்மை எழுதப்பட்டாரு பாவத்தை மன்னித்தாலே விஷயம் செஞ்சிருந்த பாவம் மன்னிக்காமக்கா இருக்கு நம்ம ஆரம்பிக்கிறான்னு சொன்னா தாங்க தவறு செஞ்சா நெத்தியில எழுந்துவாங்களாம் எல்லாருக்கும் ஏழாம் கிடைக்காது நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் அல்லாவுக்கும் கூட ஏழாம் தெரியாது அப்படி தெரியும் எல்லாம் ஏழாம் பனிக்கிறாய் செஞ்ச பாவத்தை நெத்தியில எழுதுவான் பனிக்கிறாய் செஞ்ச பாவத்தை கதவுல கதவு ஜன்னல் எழுதுவோம் இன்னைக்கு இன்னென்ன பாவம் செஞ்சாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வாசிப்பாங்க அது இன்னும் புத்தகம் போதியா ஏதோ நிகழ்நாயகம் சொல்லலாம் ஆறு வசனம் செய்த துவாவின் வழக்கத்தால அது நல்லா இல்லாமல் நல்லா சத்தா அதுதான் சில நல்லடியாளர்களுக்கெல்லாம் தியானத்தினாலையும் ஒரு கரைக்கு பின்னால கேள்வி கேட்பான் என்ன பாவம் செஞ்சியா ஏய் பாப்பா நான் உண்மை நான் கரையை போட்டு யாருமே இல்லை ஆமாம் ஆமாம் பிரச்சனையாக மறைதான் இடைமறியப்படுகிறது தெரியாத போது அதன் போது யா மன்னான் யா மன்னான் யா பதியான் சமாவாதி வல்லாம் ஒரு மாதம் தேவைப்பட்டால் தேவையில்லை யா மின்னான் யா மன்னான் யா மதிய அப்தமாக சொல்லலாம் எல்லாம் ஆயிரம் வருஷம் கற்று விடுவான் கற்று ஆயிரம் வருஷம் கற்றுக்க பிறகு எல்லாம் மலாய் முடியாது உலமாக்க சொன்னாங்களே வீடு வீடா வந்து சொன்னாங்க பாவம் நெஞ்சு நெஞ்சு உள்ள பாவம் முக்தியோட கருப்பு கருப்பாக என்ன சொன்னேன் எல்லா நன்மைக்கும் சொல்ல போனா நரவுக்காக இல்லையா அந்த நரவு எப்படி இருப்பார் உங்களுடைய வார்த்தை முஸ்லிக்காயுவான் லோகிகள் லோகிகள் என்னன்னு தெரியாது சூழ்நிலை அப்படியா ரொம்ப மோசமா இருக்குது ஆனா நல்லா சொல்லுவாங்க போகும் போய் அவன் நல்லா சொல்லுவான் திரும்ப நகரத்தில் அவன் போற நேரம் பழுத்தப்ப இல்ல வராயி திரும்பி பார்த்து பார்த்து போவான் நல்லா கேட்பானா போவான் இந்த இடத்துல திரும்பி போறேன் என்ன பாருங்க இல்லையா உண்மையில நல்லா இருக்கிற யாரையும் கைவிட மாட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் நரகத்துல இவ்வளவு தெரிஞ்ச நீ என்ன வெளியெடுத்துட்டாங்க அப்ப நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப பெரிய விஷயம் அல்லாவுக்கு முடியாம இல்லை நமக்கு ஈமான விலையின வராம இருக்கு அல்ல எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவான் என்னால முடியாத ஒண்ணு இல்லே நம்ம எல்லாம் ஒரு அஞ்சு அடியா ஒரு ஆறு அடி உயரும் நம்ம நம்பிக்கை வந்துட கூடாது ஆறு அடி அது உயர்ந்துதான் ஆகும் அஞ்சரை அடி உயர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு வராம இருக்கு அல்ல என்ன பண்ணலாம் சில பேர் ஐம்பது வயசு இவ்வளவுதான் ரெண்டரை அடிதான் அல்ல அழகா கை இவ்வளவுதான் அது இடையில மனம் இப்படி காலம் அது முட்டை காலம் இருக்கு நம்ம நினைச்சு வளரவில்லை பொறாஞ்சி ஒரு அடியா ஒதுங்குதான் இல்ல இல்ல அல்லா வளர்க்கிறான் ஆனா வளர்றா அந்த நாலடி ரெண்டரை அடி கட்ட ஆள்கள் இருக்காங்க வளர வேண்டியதானே மனுஷன் தான் மூக்கு இப்படி இருக்கணும் கை இப்படி இருக்கணும் வாய் இப்படி இருக்கணும் இல்லை அதான் உடனே அஞ்சு விரல் இல்ல ஆறு விரல் இல்லையா அப்படியே பல்லு முன்னால வந்து இருக்குது கை மடங்கி இருக்குது ஆறு மடங்கி இருக்குது எப்படி எப்படி அல்லா மடங்கிறார்கள் என்னால எல்லாம் முடியும் அது மாதிரி இப்பதான் ஒரு குழந்தை கிடைக்கிறேன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படிதான் ஒரு சுண்ணு அல்லாடு எல்லாம் அப்படிதான் நம்பினாங்க என்ன நம்பினாங்க ஒரு திருமணம் பிறகு குழந்தை இப்படிதான் அல்லாட சுண்ணத்து இப்படிதான் ஆண் பெண் தேவை இல்லை அல்லா இந்த உலகத்துல குழந்தையை உண்டாக்குறது ஆனா மக்கள் நம்பிக்கை வந்துட்டது ஆண் பெண் அப்படி அப்படி எல்லா இடம்னா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்க நம்ம பேர் அவங்க தன்னுடைய அறையில் இருக்கிறாங்க அதில் ஜிபிரலில் தான் வந்துட்டாங்க என் குந்த நல்லவனா தத்துவல்லவனா ஒரு ஆணியா நீ ஒரு வெக்கமில்லையா ஒரு பெண் புண்ணு போயிடவே அவர் சரி மலாய்க்காரங்க ஒரு அந்நிய என்ன வேலை சொன்னாங்களா ஒரு எனக்கு ஒரு குழந்தையா நம் மீன் சொல்றாங்க இந்த குழந்தை கிடைக்கிற முறையை சொல்றாங்க எந்த பெண் எந்த ஆண்மையை என்னை முதல்ல ரெண்டு முறை தானே அப்ப சொல்றாங்க அது அப்படிதான் அது விஷயம் ரொம்ப உடம்பு தொடரல அந்த ஆடை ரொம்ப கீழே இருந்து இந்த இதுக்குள்ள கொடுத்தாங்க ஊர் ஊறினாங்க அல்லா சொல்றான் நாற்பது நாள் கர்ப்பமாக இல்லை இரண்டாவது நாற்பது மூணாவது நாற்பது இல்லை ஒன்பது மாதம் நிறைவாக லட்சுமி ஆயிட்டாங்க சுவாதிஜி படித்தவர்களுக்கு சொல்ல முடியுமா இதற்கு விளக்கம் மிரியோவியல் படைத்தவர்கள் படித்தவர்கள் சொல்ல முடியுமா அப்படி ஒன்பது மாசம் குழந்தை ஒரு ஊதுதல்ல உண்டாகுமா ஒரு ஊதுதல்ல கண்ணு வந்துருச்சு கை வந்துருச்சு கால் வந்துருச்சு உயிர் வந்துருச்சு நிறைவான கட்டி ரொம்ப லேசா இருக்கு குழந்தை கிடைக்கிறது குழந்தை கிடைக்கிறது குழந்தை கிடைக்கணும்னா நான் இருக்கக்கூடாது நான் மூத்தாகி என்ன மண்ணோடு மண்ணில் வைத்து நான் மண்ணோடு மண்ணாகி நான் மரக்கடிக்கப்பட்டவளா இருக்கக்கூடாதா சரி எனக்கு குழந்தைய கொண்டு போகணுமே ஊர்வலெல்லாம் கேட்பானே நான் என்ன நான் பதில் சொல்றது அவரோட கட்டெல்லாம் முடிஞ்சு போய் சரி குழந்தை கிடைக்கிற நேரமே என்ன குடிக்கிறாங்க வருத்தத்துல என்ன வருத்தம் இது கால அடிக்க மரியம் மரியவாளி இஸ்லாம் கால அடிக்கிறாங்க பிறகு ஒரு ஒரு காஞ்ச திரா பேசப்பட மரத்துல தாங்கியிருந்தாங்க அந்த மரம் எப்பட்ட மரம் தெரியுமா தலையில் இந்த தலையில் அந்த மரம் அதுல சார்ந்து இருக்கிறார் தவழ்வுகளும் அல்லது வகுத்து இலைக்கு விதித்து இன்னங்களை சுபாவித்தாலே சபஞ்சன்யா ஏ மரியம் அந்த மரத்தை காட்டுங்க ஒரு தலையில் தலையில வால் இருக்குமா வால் இல்லைன்னா பூ இருக்குமா பூ கனி இருக்குமா முண்டப்பரம் அல்லாத வகுத்து ஆட்டுகள் தாய் இந்த தலை இல்லாத மரத்துல கண்ணன் கடிந்த பசுமையான பழங்கள் விழுது மணிமத்தாறு மணி சாப்பிடுங்க காலாடித்தாங்க கீழே தண்ணீர் ஒரு குடிங்க நம்ம நேரம் கொடுத்தோம் எல்லாரும் சக்தி எல்லாரும் இருப்பதோ தலையெல்லாம் இன்னும் இருக்கிறான் முசப்பி கூட அப்பா வந்தா அல்லாக்கு யாரோட உதவி தேவையில்லை الرحمن الرحيم الملك القدوس السلام المغني المهيمن العزيز الجبار المتكبر الخالق الخالق المصبر الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القادر الباسط الغافر الرافع المعز المذل السميع البصير الحكيم العادل اللطيف الخبير الحليم العليم الشكور العيش الكبير الحفيظ المطيع الحبيب الجليل الكريم الرقيب المجيب الواصف الحكيم الودود المجيد الباعث يعدل الله الله எல்லாரும் பெரியாரை சகோதரர்களே ஒரு இல்லாமி லஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா அல்லாஹ் அழகிய திருநாமம் இருக்கு ஓமன் அஹ்சாஹா தகலல் ஜன்னா நமது உயிருக்கு மேலாளர்கள் நபிகள் நாயகம் சொல்லலாக சொன்னாங்க அப்போ உரைவா வகையில் அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய திருநாமங்கள் சொல்லி கொள்வதை யார் மனப்பாடம் செய்வானோ சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் நாங்கள் சொல்லலாம் பரவாக நுழைஞ்சா அல்லாத பேர்லையா அல்லாத பேர்லையா இதை இன்பமான சொல்றது என்ன சொல்லுங்களேன் அல்லாஹ் சுபகான் அவன் சக்தியை காட்டுறான் என்ன பிரச்சனை குழந்தைய கொண்டு போகணும் கேட்பானே அவன் சொல்ல முடியுமா இது அல்லா தந்தா நம்புவானா அல்லா சொல்ற நீ கொண்டு போக யாராவது கேட்பாங்க இல்லையா நீ உடல் சொல்லு இன்னி நகல் நகல் ரஹ்மான் அப்பா பல நீ மதியம் மதியம் செய்யா நான் இன்னைக்கு நோய் பிடிச்சிருக்கேன் அந்த காலத்துல நோம்பு எப்படி தெரியுமா நோம்பு பிடிச்சா பேசினா நோம்பு முடியும் எப்படி கஷ்டம் நம்மளும் பொய் பேசினாலும் முடியல உரம் பெருந்தாலும் புரியவில்லை சில பேர் நோம்ப கழிக்கவே மற்றவங்க பலாய வச்சுக்கிறது மூணு பேர் சேர்ந்து நாலாவது அந்த பேச்ச பேசினா நோம்பு கழிக்கவே தெரியாதா ஆச்சரியம் நாலு பேர் சேர்ந்து பேசினா நாலு பேர் சேர்ந்தா அஞ்சாவதுதான் அது இயற்கை சர்வசாதாரணமாயிருக்கு கோலும் புறமும் கோல் சொல்றது உரம் பேசுறது தீபம் பேசுறது இந்த ரெண்டு மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் நூத்துல எழுபத்தைந்து சண்டைகள் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும் கோலும் புறமும் கோல் சொல்வது போயிட்டு வரேன் வேலை அது நூறு பேர் இதுவரை அவர் பேரை கழிந்தாரு எழுந்து போயிட்டா இல்ல பத்த மூணு பேர் இருந்துச்சு போனாலே அவளை முடிவான் சரிங்க ரெண்டு மூணு பேர் இன்னொரு தான் ஸ்கூல் போனோம்ப்பா பிள்ளை நேரம் ஆயிடுச்சு ஸ்கூல்ட்டாங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவன் பண்ணுவான் இவன் போறாரு இதை அஜில படுத்திருப்பாரு எனக்கு தெரியும் முடிஞ்சா அவன் ஆரம்பிச்சாட்டா பிறகு என்ன இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரும் வந்து எழுப்பி போயிருவானா வேற இவன் என்ன நினைப்பான் இவன் மட்டும் என்ன இவன் வீட்டு கல்யாணத்துல இவன் பண்ண கூத்து எனக்கு ஞாபகம் இல்லையா மம்மியும் என்ன காரியம் பண்ணிட்ட கையில குழந்த யாருக்கு ஹாரூன் ஹாரூன் அலை சலாத்துடைய சகோதரியே மாக்கான அபூக்கின்ற அசௌக்கியமோ மாக்கான தும்முக்கு பதியா ஓட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 எலும்புகள் வெளிந்தமாயிருச்சு கண் பார்வை குறைஞ்சிருச்சு ஏல மனைவியோ மலடியாயிட்டா ஆனாலும் உனக்கு முடியா எனக்கு பிறந்தவே குழந்தை எல்லாரும் தெரியாது குழந்தை பாத்தியம் பிரச்சனை இல்லை பாத்தியம் குழந்தை இல்லாட்டி வளர்ந்து அதனால ரொம்ப பெரிய குழந்தையை கேட்பது சின்னத்து அதோட சாலிகான குழந்தையா தான் கேட்கறதும் சொன்னது யாரெல்லாம் எழுத்தா குழந்தைகளை தான் சாலிகான குழந்தைகளை தான் அதான் நபிமார்கள் கொடுத்துவாங்க ஏதாவது தெரியாது சொல்லுது அல்லா சொல்லிட்டான் தெரியா இன்னான் பஷீர்கள் குலாம் اسمه يحيى لم نجعل له من قبل سميا ஏ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது ஒரு பேரை வச்சிருக்க எரியா இதுக்கு முன்னால் அப்படி யாரும் அந்த பேரை வச்சிருக்க கிடையாது மறந்துட்டாரு சதே வருது குழந்தையா ஒரு அத்தாட்சிய தாயா ஒரு அடையாளத்தை ஏன் மனைவி கர்ப்பமாயிட்டாங்க இப்ப இருக்கிற நிலையில அப்ப இல்லையே இல்லையா நமக்கு ஒரு காலம் தருவாத பொருள் போட்டு பார்த்தா ரெண்டு கோட்டு அர்த்தமா ஒன்று இருந்தா இல்லையா அதெல்லாம் அந்த காலத்துல இல்லையே அதனால வந்து ஸ்கேன் இல்ல ஒன்றுமே இல்லை இப்ப கேட்டாங்களா எனக்கு ஒரு அத்தாட்சி சந்தோஷப்படையா சந்தேகம் இல்லை சந்தோஷம் அல்லாஹ் சொல்றான் قال آيتك ألا تكلم الناس ثلاث ليال سويا 80 வருஷம் 85 வருஷம் பேசிக் கொண்டிருந்த உங்க நாட்டு இருக்கீங்களா என்ன தெரியுமா அடையாளம் மனைவி கற்பமாயிட்டாண்டி எண்பது வருஷம் பேசிய நாக்கை ஊமையாக்கிட்டோம் பேசி பாருங்க பேசுறாங்க பேச்சு வருது சோதரே அங்கே பிறந்த குழந்தைய பேச வைத்தான் அல்லா இங்கே எண்பது வருஷமா பேசிய நாக்கை பேச முடியாமல் ஆக்கினான் லா இல்லாத இதான் அல்லா குல்ஹு அல்லாஹ் என்ன அல்லா எவ்வளவு விசுவார் போராவது வார்த்தை வருது சந்தோஷம் அலமது இல்லா என்ன அர்த்தம் வார்த்தை வரலன்னா குழந்தை நின்று மூணு நாள் பேசி வரல ஒரு சம்பவம் சக்தி அல்லாவுடைய குதிரத் அல்லாவுடைய வல்லமை அல்லாவை எப்படி அறிவது அல்லாஹுவை அறிய முடியாது என்பதை அறிவதை அறிவதுதான் அல்லாஹுவை அறிவது அல்லாஹ் அறிய முடியாது கேட்டாங்க வந்து முஸ்லீம்களும் அல்லா யாரு எழுபதாயிரம் படாயிரம் அவர் அல்லா ஜூலை அனுப்பினான் நிறைய சொல்லுங்க இதை பத்தி கேட்கிறாங்களா நீ சொல்லுங்க குல் ஹுவல்லா அல்லாஹ் அல்லாஹ் हर चीज अल्लाह के मुहताज है किसी चीज के पास अल्लाह मुहताज नहीं है अल्लाह यार பக்கம் தேவை மழை கொடுக்க மேகம் அல்லாஹ் பக்கம் தேவை ஆனா தண்ணி கொடுக்க அல்லா மேகத்தின் பக்கம் தேவையில்லை ஆறு லட்சம் அல்லது பன்னெண்டு லட்சம் பேர் தண்ணி கேட்கிறாங்க என்ன சொன்னாங்க நீங்க கல்வி கழிங்க சொல்ல கல்விக்குள்ள இருந்து பன்னெண்டு லட்சம் பேர் தண்ணி வருமா ஆறு லட்சம் பேர் தண்ணி வருமா ஒரு ஆயிரம் பேருக்கு கிணறு தோணினா சரி கிணறு தோணல அடிக்கேட்டார் அசாவாரு பன்னெண்டு பாதைகளாக பிரிஞ்சு தண்ணி அப்படி ஒரு ஆறு பேர் அல்லா எதிர்பக்கம் தேவையில்லை ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்தாங்க தண்ணீர் இல்லை ஒரு போத ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்க நமது உயிருக்கு மேலான கண்மணி முகமது முஸ்தபா தாஜுல் மதீனா ரஹமத்துல்லாலமி ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் என்ன செஞ்சாங்க அந்த அந்த பாத்திரத்துக்குள்ள கையை போட்டு அப்படியே கையை சுத்தினாங்க சஹாபிகள் சொல்றாங்க ஊற்றிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வருவதை போல நபிகளுடைய இந்த விரலுக்குள்ள இருந்து தண்ணீர் வருவதை நான் கண்டோம் உலகத்தில் ஆக சிறந்த தண்ணீரை தான் சொல்லுகிறேன் கங்கம் இல்லை இந்த உலகத்தில் ஆக சிறந்த தண்ணீர் அதற்கு ரசூலுல்லாவுடைய அந்த விரலுக்குள்ளே வந்த தண்ணி தான் பாவியை எத்தனையோ வருஷமா வச்சிருந்தாங்க நோய்களுக்கு பாவித்தாங்க தேவைகளுக்கு பாவித்தாங்க உலகத்திலே ஆக சிறந்த தண்ணீர் சூழலாவுடைய மேல் வந்தது அதற்கு அடுத்ததான் சொந்தம் நைலன் சிறப்பு ஊர்ல செலவு இருக்கு நேரத்துல செலவு இருக்கு அப்படி இல்லாம நல்லா வழிபாடுகள்ல சகஜத்து நேரம் ரொம்ப சிறந்த நேரம் இல்லையா சகஜத்து நேரம் ரொம்ப சிறந்த நேரம் இடத்துல இருக்கிற மக்கா ரொம்ப சிறந்த இடம் இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கு மேலான பெரியாரிய சோதரே தேவையில்லை அல்ல வாரத்தை எந்த மூலப்பொருளால படைத்தான் பூமி எந்த மூலப்பொருளால படைத்தான் தண்ணி எந்த மூல பொருளால படைச்சா மிருகத்தை எந்த மூல பொருளால படைச்சா சார் நம்மளே சொல்லுங்க நம்ம எதாவது படைச்சா மண்ணா சரி அது மண்ணுதான் ஆனா ஒரு தண்ணியால படைச்சா இல்லையா அந்த தண்ணி உங்களுக்கு தெரியும் சரி இப்போ மாவால ஏதாவது செய்தால் அது மாவு பேரு தானே வரும் மாவால செஞ்சா அதுக்கு என்ன பேரு இட்லி வரும் அதாவது ரொட்டி வரும் புட்டு வரும் இடியாபம் வரும் பராட்டா வரும் தக்கடி வரும் சோறால செஞ்சா சோற ஐட்டம் வரும் சோற இடமும் செஞ்சாங்கன்னா அப்படியும் தக்கடி ஆகிட்டான் தங்கியாக ஏன்னா அது சோர்வியா அதே மாதிரி என்ன ஏதோ ஒரு முட்டையாக செஞ்சா அது முட்டாய்த்தம் தான் வரும் தண்ணியால செஞ்சா தண்ணியாட்டம் தான் வரும் வேளாண் தெரியாது இப்ப மாவால செஞ்சு சோறு மாதிரி ஆவார் சோறால செஞ்சு மாவு மாதிரி ஆவார் சோறு ஆக்கினானா அப்படியே பீட்ரூட் ஆயிருந்தான் பீட்ரூட் அவித்தானோ அப்படியே பரோட்டா ஆயிருந்தான் பீட்ரூட் கோழிய பாருங்க என்ன பண்ணினாலும் கோழி தான் sixty five thirty five thirty five sixty five என்னத்தை பேர வச்சுக்கோ ஆனா கோழி தான் அந்த கோழியை பண்ற பாருங்க பாருங்க எப்படியெல்லாம் கடவு ராவுன்னு உட்காந்து யோசிப்பா போதும் எப்படிதான் நாளைக்கு வெட்டுறது சரி ஏதோ வெட்டி அதுக்கு ஒரு பேர் வெட்டி அது கோழி அந்த தண்ணிக்கும் உடையாத இந்த எலும்புக்கு என்ன சம்பந்தம் அந்த தண்ணியால் இந்த எலும்பை எப்படி படைக்கலாம் அந்த தண்ணிக்கும் இந்த கண்ணுக்கு என்ன சம்பந்தம் அதுல பத்து லட்சம் மில்லியன் கவலை இருக்குது அதற்கு என்ன சம்பந்தம் நம்ம பேசுகின்றோமே நாக்கி அதுல ஒரு சத்தம் என்ன சம்பந்தம் வானில்லா அந்த தண்ணிக்கும் இறப்புகள் சிறப்புகள் ரத்தம் என்ன சம்பந்தம் இருக்கு நரம்பு என்ன சம்பந்தம் இருக்கு இதெல்லாம் தெரியாது யாராலும் முடியாது கற்பனை பண்ண முடியாது ஒப்பியல் குசிக்கும் அபலாத்து குசிரும் அல்லா சொல்ற உங்களுக்குள்ள பாருங்க நான் இருக்கிறேன் வேற எங்கேயும் பார்க்கவாங்க இல்லை உங்களுக்குள்ள பாருங்க எப்படி எல்லாத்தையும் முக வித்தியாசமா இல்லையா ஒரே மாதிரி முக வச்சாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது பாப்பா யாரு மகன் யாரு மாப்பிள்ளை யாரு எல்லாம் ஒரே மாதிரியா இப்ப செய்தி நம்பரை நெத்தியில எழுதிடும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் பாடம் முடிச்சு போச்சு பிறகு ஆஃபீஸில் போய் தான் முன்பு ஒரே குரல் வைங்களை எப்படி இருக்கும் உலகம் இயங்குமா ஒரே குரல் ஒரே முகம் ஒரே விசாரம் ஒரே குணம் உலகம் எல்லுமா இயங்காது இப்படி இப்படிதான் வளர்த்துக்கணும் அவத்தா வளர்த்துக்கணும் கூடா வளர்த்துக்கணும் அப்பதான் இது நல்லா இருக்கும் ஒரே மாதிரி எதை சொன்னாலும் சுருக்கம் அப்படி இருக்கணும் ஒண்ணு பேசலாம் அப்படின்னு இருக்கணும் இல்லையா கறியை சமைக்கும்போது அதுல மிளகாயம் போடணும் மஞ்சளையும் போடணும் உப்பையும் போடணும் கருவப்பிலையும் போடணும் கரத்தையும் போடணும் தண்ணியை ஊற்றணும் இல்லையா உங்களை சட்டியில வைக்கும் நெருப்பு இதெல்லாம் சேர்ந்தாலே கடை மஞ்சளையும் போட்டு இறக்கையும் போடணும்னா கருவுப்படை போடாது மஞ்சளுக்கு என்ன குத்துற தள்ளுதான் தள்ளுவில்லை அதுக்கு சேர்ந்து போகுது இதான பெரியார் அல்ல எப்படி படுத்திருக்கலாம் அறிவு வித்தியாசம் இல்லாத அறிவு மாதிரியா இல்லாத யாபத்துக்கு ஒரு மாதிரியா எல்லாருடைய திறமை ஒரு மாதிரியா சில பேர் என்ன அறிவு சுபாவம் என்ன திறமை ஒரு மதுரத்தால போய் ஒருத்தர் கேட்டாங்க அவங்க எல்லாம் கணக்கு பாடம் தெரியுமா கொஞ்சம் தெரியுமா மதுரத்தால பிள்ளைகள் சில பேர் சரியான கவலை மதுரத்தால பிள்ளைகளுக்கு தெரியாது அப்போ நான் கேள்வி பதில் சொல்லிக்கிறேன் என்ன கேட்டாரா நீங்க தான் ஒன்று அடிப்பீங்களே நூறந்தா கேட்டது மாற்றமில்லை அதை கேட்ட விதவு ஒரு சரியான வெப்பமாகும் நாலு பேருக்கு முன்னாலும் நூறு வேணுமானா ஆஜி இதுக்கு முன்னால வந்து எல்லாத்துக்கும் இருந்து உங்களுக்கு தான் வேண்டாம் இதுக்கு முன்னால வந்து எல்லாத்துக்கும் மூட இருக்கு உங்களுக்கு தான் மூட இல்லைன்னா எப்படி பண்ணி பாத்தீங்களா அவரை கேட்டதுக்கும் இவர் சொல்றது சரியான ஏழு ஊழல் தான் முன்னாள் வந்து இல்லாத இவர் வளர்றா இல்லை இவருக்கு திட்ட முடியல அவருக்கு திட்ட முடியாது ஏன்னா தெரியாது அல்லாத படைப்பு உங்க முகத்தை பங்கு வைக்கணும் உங்க குடத்தை பங்கு வைக்கேன் அரிசி நட்டுக்கும் உங்களோட நாக்க பங்கு வைக்கின்றான்ல நாக்குன்னா உங்க உங்க உங்களோட அதாவது மொழிகள் மொழிகளை பங்கு வைக்கிறது மகான் யாருக்கு முடிவு சொல்றது வாழ்வாழ்வும் நிரந்தர நிரந்தர பங்கு வைக்கலாம் அல்லாத அல்லாத சக்தி இது அல்லாத எல்லாரும் தெரியாத சோதரே தேவையில்லை அவனுக்கு தாய் தந்தை இல்லை அவனுக்கு குழந்தைகள் இல்லை பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை இல்லையா யார குதி போச்சு அது என்ன பேரு யானை குட்டி எனக்கு குட்டி போடுறது யானை யானை குட்டி போட யாராவது கூட குட்டிடுவானா சொல்ல மாட்டேன் ஏன் குட்டி போடுறது யானை பூனை குட்டியை பார்த்து புளி குட்டிடுவானா சொல்ல மாட்டேன் ஏன் குட்டி போடுறது பூனை பூனைக்கு போறதா பூனை குட்டி எலிக்கு போறதா எலி குஞ்சி யானைக்கு போறதா யானை குட்டி அல்லாது போறதா அல்லாது போறதா அல்லாது போறது ඒක ಗುರಿಗೊಂದು ಸೇರವಾ ಅಲೆ ಯಾಕೆ ಅವರು ಬೆರಗಿನದ್ದು ಮುಜಾಕರದಾನೆ ಊರಿಗೆ ಹೋದ ಮೂಲವಿದಾನೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ காட மாடு கொண்டு கூட கண்டுபிடித்தானே அவ எது எது சுட்டி போட்டு அதை இன்னொரு கேட்டானே அவ அல்லா குட்டி போட்டா அல்ல அல்ல அல்ல குட்டி போட்டா அல்ல அல்ல அல்ல நடக்குமா இது இயங்குமா இது அல்லாட அம்மாவா வச்சிருந்தா அல்லாட பிள்ளையும் அல்லா ஏன்னா அந்த இனம் அந்த இனம் தானே லம் எளிது வளம் யூழல் இல்ல இல்ல இல்ல இல்ல அல்லாக்கு தாய் தந்தை இல்லை அல்லாவுக்கு குழந்தை இல்லை உலகத்துக்குள்ள ஊக்கு போனார் அவரை போல யாரும் இல்லை ஏதாவது தெரியாத போது அல்லா இந்த சூறாவை அப்படியே ஒரு தடவை ஓதுங்க பத்து ஜில் ஓதுங்க நன்மை நூறு தடவை ஓதுங்க முழு குருவான ஓதுங்க ஒரு மாவட்டம் சும்மா கழியும் ஒரு நூறு தடவை ஒரு மாவட்டம் அதிக அப்ப அதுதான் ரொம்ப இறக்கம் உள்ளவர் எப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட ஒரு மஜுமால நம்ம உட்கார்ந்தோம் இல்லையா நம்மட பாவத்தை மன்னிச்சாலே போதும் இல்ல இல்ல இல்ல இல்ல பாவத்துடைய அளவு நன்மை எழுதுறேன் இறக்கம் உள்ளவர் சோலையை ஒத்தருக்கு நம்ம ஒரு அஞ்சு லட்சம் கடன் கொடுக்குறீங்க கொடுக்க முடியாம தத்தளிக்கிறோம் குடிக்க முடியாம பறையிட்டார் குடிக்க முடியாம சரியான கருத்தில் அவர் வராரு வந்து சொல்றாரு உங்க அஞ்சு லட்சம் எனக்கு தரதில்லையா அதான் சொல்லிட்டேன் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷமா சந்தோஷமா இப்ப அவர் சொல்றாரு அஞ்சு லட்சம் ஹலால் மட்டும் இல்ல இன்னொரு அஞ்சு லட்சம் தான் செலவு பெற்று சொல்றாரு அதாவது வந்து கடனை மன்னிச்சதே பெரிய வேலை கடனை மன்னிச்சதே பெரிய வேலை அவர் சொல்லுகிறார் அஞ்சு லட்சம் கடனுக்காக ஆனால் இன்னும் அஞ்சு லட்சம் செலவு வச்சுக்கோ இப்படி ஒரு கொடை காட்ட முடியுமா அல்லா சொல்றதே அல்லா நம்ம பாவத்தை மன்னிச்சாலும் தெரிஞ்சு இல்ல இல்ல இல்ல இல்ல சிரமத்தோட கஷ்டத்தோட நேர காலத்தை கொடுத்து என்ன பத்தி பேசி உட்கார்ந்தியா உன்னோட பாவத்துடைய அளவு நன்மையான ஆக பெரியாரை சோதனை நண்பர்களே அல்லாஹ் இந்த உலகத்துல படைத்த படைப்புல ஒரு சிறந்த படைப்புன்னு சொன்னான் கண்ணியமான படைப்பு அல்லாஹ் போய் பார்த்துருவாங்க நம்ம திறந்த ஒரு படைப்பு நம்ம வெளிரங்கத்தை படைத்திருந்தான் உள்ளுக்கு கொண்டு இல்லை கிட்னி ஈரல் ஆங்கா எல்லாம் ஒன்றுமே இல்லை வெளிரங்கம் அப்படியே படைச்சிருக்கோம் ஜான் தான் என்ன அருமையான படைப்பு அருமையான மற்ற எல்லாம் தூங்கி மற்ற எல்லாம் சாப்பாடு பக்கத்தில் வாயை கொண்டு போகுது நேரம் சாப்பாடு வாங்கி கிட்ட போகுது கண்ணியமான மழை நல்லா இருக்கா நல்லா ரெண்டாவது சொன்னா உள்ளுக்குள்ள போய் போனாங்க போய் பார்த்தாங்க எல்லாம் வந்து இடத்துல வச்சிருக்கிறேன் இடம் அதே நேரம் வச்சிருக்கேன் அதுதான் அதை ஏன் நான் காலியா வச்சிருக்கேன்டா அவன் கையில கொடுத்திருக்கிறேன் என்னத்தை நீ துனியாவை வைக்கிறியா அல்லாவை துனியா என்ன வைத்தால் ஜெயிச்சிருவ துனியா வைத்தா நாசமாயிருவ அல்லாஹுவ வைக்க வேண்டிய இந்த உள்ளத்திலே அல்லாஹுவை தவிர வேறு எதை வச்சாலும் நமக்கு வேறு ஏதாவது சோதனை இல்லை அதாலே முடிப்பாங்க கடையை வச்சா கடையால சோதனை மனைவி வச்சா மனைவியால் சோதனை பிள்ளைகளை வச்சா பிள்ளையால் சோதனை ஆட்சி வச்சா ஆட்சியால் சோதனை நீளத்தை வைத்தால் நீளத்தால் போதலே பச்சை வைத்தால் பச்சையால் போதலே அல்லாஹுவை தவிர யார வச்சாலும் வேற எல்லாரையும் போதிக்க மாட்டான் அதாலே போதிப்பான் போட்டா ஆடியன்ஸ் போயிடும் இல்லையா ஆடி மேய்க்காத கிடைச்சா மேய்க்கொள்ளு பெரிய சொன்னது ஆட்டுக்கு மூக்கலாம் கையில போட்டு இருக்கிற மாதிரி ஆட்டுக்கு கையில பிஞ்சு கையில வந்து மூக்கெல்லாம் மூக்கெல்லாம் நெல் போடலாது போச்சா சரி நம்ம தான் டயர்ட் ஆயிட்டோம் நம்ம பொதியாவது ஆட்டுக்கு மேல வச்சு சுமந்துட்டு போட்டுமே ஏழுமா பொதியே சுமத்த இயலாது மூக்கெல்லாம் நெல் போட அடிக்கவும் இயலாது ஆனா வேண்டும் இப்படி எல்லாம் கொடுத்தா தகுதியை ஊசாலிக்கு பத்து வருஷம் இருக்காங்க அவங்க சரியான கோபம் வரக்கூடியவராங்க வேணடா விட்டுறா நீங்க ஒரு புத்து தான் பக்கமாக எப்படி புத்தாண்டு சுகானெல்லாம் பக்கமாக இஞ்சி போய் அவனுக்காக அப்படி கோவம் நபிய கோவத்தை அடக்கணுமா பத்து வருஷம் ஆடுவீங்க ஏன் ஆடுவீங்க அடிக்கிறதா உங்களை போயாது ஏன்னு தெரியாது சொல்றது அத்தாவோட முந்தாளிப்புல புடங்குறாங்க ஏதோ விட நம்ம ரொம்ப புடங்குவோமா உள்ளத்துல வந்து கடையோட கடை வந்து காசோட காசு வந்து மணிக்கல் மணிக்கல் மணிக்கல் மணிக்கல் மணிக்கல் வந்து அது ஏற்க நூத்தாளிப்புல அத்தா வந்துட்டு உள்ளது ஓ என்ன விஷயம் அத்தா இருக்கிறாரோ கேட்டு பார்ப்போம் அல்லாத சரி கேட்டு நல்லா கேட்க மூசா அழைப்பதா சொல்றோம் வேற என்ன நம்ம இருக்கு கேட்கிற யாருமே வந்துட்டாங்க அல்லாஹ் தெய்வம் அப்புறம் என்ன தெரியும் அந்த வஸ்து அழிமா ஆடுகள் நினைக்கிறேன் சொன்னது கொஞ்சம் சொல்லாது நிறைந்து சொல்றாங்க அல்லாஹ் ಒಂದೊಂದು ಒಂದಾದ್ರೂ ವೆರೈಟಿ ವರ್ಕ್ ಆಗಿ ಮಾಡಿದ ನೀರಿದೆಯಾ முசா அலைத்தலாம் ஒரு அசாவுக்கு கீழே போடுங்க முசா அலைத்தலாம் அசாவை கீழே போட்டா என்னாச்சு குட்டுமாவு கபவரையா அல்ல கல்வியாளு பாய்ச்சானாரு தவக்கரையாளு என்னாச்சு பாம்பாச்சு முசாரித்தான் அல்லா பாவம் பண்ணலாம் நீங்க தானே சொன்னீங்க ஆடு வீழ்க்கும் இடங்களை திட்டும் பின்னால போட்டா குடும்பமாயிரும் கீழே போட்டா கட்டிலாகும் நான் சொன்னது சொன்னீங்கன்னா சொல்லாத நிறைவேற்றியாகலாம் இல்லையா சகோதரர்களே அல்லாஹ் வைக்க வேண்டிய உள்ளத்துல எதை வைப்போமோ அதை அல்லாஹ் பாம்பாக்குவான் கடலை காட்டிக்கிறது என்ன கடலில் பேக் பேக் நாங்க போவோம் தள்ளி கொண்டருவோம் பேர போவோம் தள்ளி கொண்டருவோம் இந்த கடலால தான் ஊடு கட்டினோம் கடலால வாங்கினோம் கடலால பேர் வாங்கினோம் கடலால தான் ஒவ்வொரு கட்டி கொடுத்தோம் கடல் கடல் கடல் அதுல சொன்னது கொஞ்சம் ஒன்றாவது நிறைய அதுல ஒன்ன சொல்லுங்க நான் கேட்டது கடல் அப்பது கடல் அப்ப இவ்வளவு பேசுவாங்க இவ்வளோ எவ்வளோ இன்னும் இன்னும் நிறைய இருக்கும் இஸ்லாமா தான் எதை வைக்க வேண்டிய உள்ளத்துல நடுவில் வச்சிருக்கிறோம் மூன்றாவது ஓடின மாதிரி சுனாமிகள் ஓடுறாங்க எங்கப்பா ஓடுறீங்க உங்க பேங்க் வீட்டுக்குள்ள வருது பேங்க் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே அல்லா சொல்ற முதலாளி இப்ப புடிங்க இப்ப புடிங்க உங்களை அப்பாவு கையை கொண்டு போனாங்க வாழ்க்கை அல்ல சொல்ற வாழ் இல்லை எல்லாரும் தெரியாதுங்களே நமக்கு அவர்தான் வரும் கடையை காட்டி இது இது கடை இல்லை லாபம் இல்லை நஷ்டம் இல்லை அல்லா நாளின லாபம் அல்லா நஷ்டம் எதை உள்ளத்தில் வைக்கிறாங்க அல்லாவுக்கு பிடிக்காத ஒன்று இந்த உள்ளத்துல அல்லாஹ் வைத்த வேற யாரை இருப்பது அல்லாவுக்கு பிடிக்காது அது நபியா இருக்கலாம் யாரா இருக்கலாம் பிரச்சனை எல்லாரும் தெரியாத சோதரிகளே அதற்கு இப்ராஹிம் அலைக்கலாம் தந்த மகன் இஸ்மாயில் அலைக்கலாம் வச்சுட்டாங்க இஸ்லாமாத்தா நண்பன் என்ன வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளை வச்சுட்டாரா போய் அருங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அறுக்கிறாங்க என்ன சொல்றா உள்ளே அறுக்க வைக்கிறது அல்ல என் நோக்கம் உங்களோட உள்ளத்தில் உள்ள அன்பை அறுக்க வைக்கிறது என் நோக்கம் அல்லாத நோக்கம் பிள்ளை அறுக்க வைக்கவில்லை அதே மாதிரி சோதரே யாக்கூப் அலிஸ்லாம் யூசுப் அலிஸ்லாத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பெரியார்களே யாக்கூப் அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாம் வச்சால் அல்லாஹ் வைக்க வேண்டிய என்ன பண்ணினா பார்த்து கொண்டே இருந்து அன்பார்ந்த யூசுப் அலி இஸ்லாத்தை பிரிச்சான் அது மாத்திரமல்ல யூசுப் அலி இஸ்லாத்தை பார்த்து கொண்டே இருந்து அந்த கண்ணையும் கூறாங்க போயிடுச்சு பார்வையெல்லாம் போயிடுச்சு ஆகையால் மேலான பெரியாரு சோழல்ல அழுது இந்த உள்ள அல்லாத இல்லம் இந்த உள்ளத்துல யார வைக்கும் சொல்லுங்க சக்கராத்துல இஸ்ராயில் அழைக்கலாம் நாக்க புரிய மாட்டாங்க அழுவதான் புரிவாங்க அழுவது இப்பஞ்சு மாதிரி அதைத்தான் புரிவாங்க கக்கு அது இப்பஞ்சு எது உருவிட்டோ அதைத்தான் கத்தும் தண்ணி உறிஞ்சா தண்ணி தான் வரும் பாட உள்ள பால் வரும் தேல உள்ள தேல் வரும் இந்த கழிவு என்னத்தை உறிஞ்சிட்டோ சக்கராத்தில் அதைத்தான் கட்டி கட்டி போட்டோம் அதற்கு சுத்தல்லாரை செல்லம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சகாதிகள தலைய கழுவல்லே பிரெயின் வாஷ் பண்ணல்லே அதற்கு சூழல்லா சகாதிகள கல்வியல் உள்ள கழிவு கழிதான் கழிவாளவாள் தலையாளவாளவாள் மூளையாளவாளாய் அல்லா ரசூடைய கட்டளை வந்துருச்சுன்னா மூளைக்கு வேலை கொடுக்குறது செய்வோமா செய்யவாங்க பெரியார்களே கல்வால வாழுங்க அதான் இன்னும் உடம்புல ஒரு சதை கட்டி இருக்குது இதா சொல்ஹத் அது சீராயிச்சுன்னா சொல்ஹது ஜெசது குழு முழு உடம்பும் சீராயிரும் வைதா பசதத் அந்த சதை கட்டி கெட்டு போனா முழு உடம்பும் கெட்டு போயிடும் அடா நம்முடைய அழுத்தமான வார்த்தைகளை பாருங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களே இப்போது வாழ்கிறவர்களே கிராமத் வரைக்கும் அறிந்து கொள்ளுங்கள் அழிக்கலாம் அழிப்பூல் சின்ன எழுத்து பெரிய எழுத்தெல்லாம் கஷ்டமான எழுத்து இல்லை லேசான எழுத்து அழிக்கலாம் அழி அதா ஆழமான அர்த்தம் அழிந்து கொள்ளுங்கள் வகையர்கள் அதுதான் உள்ள உள்ள கெட்டு போனா எல்லாம் நாட்டு தலைவர் ஒழுங்கால் கட்டுப்பாடு நாடு வீட்டு தலைவர் அந்த உள்ள கட்டுப்பாடு வீடு நாசமாக குடும்ப தலைவர் உள்ள கேட்டாலும் குடும்பம் நாசமாயும் ஊர் தலைவர் உள்ளம் கேட்டால் ஊர் நாசமாயும் போனாலே அதாவது காட்டு அப்படியே போய் போய் போய் போய் அரசன் வந்து அப்படியே தவறிட்டாரு தவறி தவறி தவறி தவறி அப்படியே போயிட்டாரு இடம் உள்ள ஒன்று ஒரு முடிஞ்சே அறிந்தாரு ஒரு வயசாரி வந்தாரு சொன்னாரு இவருக்கு தெரியாது என்னப்பா ரொம்ப என்னப்பா எனக்கு அழகான தோட்டம் அழகான பழம் பட் குறைஞ்சாரு வெட்டினார் குளிஞ்சாரு எனக்கு தெரியாம அப்படின்ட்டு மனசுல வாங்கிக்கிட்டு ஓதாப்பா பழம் கொண்டாரு ஓடி போடாது அதே மனம் அதே படம் படிக்காத கொண்டாரு புரிஞ்சாரு கொடுத்தாரு குடிச்சு தூள் சுத்தி என்னப்பா புடிக்குது வேற மரத்திலே கொண்டு வந்தேன் அந்த கிராமத்துல இல்ல நண்பரே அதே மரம் தான் அதே படம் தான் அப்ப என்னப்பா முந்தி வந்தா ருசியா இருக்கு குடிக்குது ஏற்கனவே ருசியா இருந்துச்சு ஆமா இப்ப பிடிக்குதா ஆமா அப்படி என்றால் இந்த நாட்டு அரசு உள்ளம் கெட்டுவிட்டது அதனுடைய அசரா இந்த படத்தை அழிக்கிறார் அவருக்கு அரசர் அப்படி நினைத்ததும் தெரியாது நாட்டு தலை என்று உள்ளம் கட்டிவிட்டால் பழம் பிடித்து உள்ளத்தை சுத்தமாக உள்ளத்தை சீராக்கினாங்க நாக்கு என்ன சொல்லுதோ கழுவும் அல்ல எங்களை பாதுகாக்கிறது யாரு அல்லா அல்லா சிறந்த பாதுகாவலன் யூசு படைத்த பாலன் எங்களை பாதுகாக்கிறது யாரு அல்லா சவுர் கோயிலே அதற்கு சூழ்நிலாவை பாதுகாக்கிறது யாரு யூசு சதீபராத்த நீங்க வைக்கிற பாதுகாக்கிறது யாரு அதை எப்படி வேறுபாடு ஒரு போய் கேட்டாலும் மையத்து பார்க்குமா மையத்து பார்க்குமா சொல்ல ராவியா நல்லா யாரும் தெரியாது மயில் வேணுமா தெரியாது பார்க்கவே பார்க்காது அல்லா கைவிட மாட்டான் கல்வி சொல்லுது பார்த்து பேசுதா கைவிட்டு நல்லா கைவிட மாட்டோம்னா இந்த இமான சொல்லமோ இந்த இமானத்திலே சக்கரத்தில் எல்லாம் இந்த இமான சொல்லுக்கு போயிட்டு வர முடியாது அப்பா எல்லாம் சொல்ல சொல்லி எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறோம் எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறோம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆகையால் கழிவு செஞ்சு கொள்ளுங்க கழிவு சுத்தமாக்கிக் கொள்ளுங்க கழிவால வாழுங்க கழிவால வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கை அதிகாலத்தை வாழ்ற வாழ்க்கைக்கு பேருங்க கழிவு சுத்தமாயிச்சா மாஷா அல்லாவுடைய கட்டளையெல்லாம் ஒரு தேர்ச்சி வரும் அல்லாத அதாவது பாவம் செய்யறது ஒரு வெறுப்பு வரும் அல்லா பாக்குறோம் ஏ அல்லா வாழ்ந்தனா அல்லா பார்க்காத இடம் இருக்குதா அல்லா இல்லாத இடம் இருக்குதா சுபகாமில்லா ஒரு மூணு கொடியமா அதாவது கடலோரத்துல அப்படி சுப்புறப்படுத்தி வாழ இருக்கா மணல் இதுதான் வாய் மணல் ஆராய்ச்சி பண்ண அடுத்த சுனாமி பண்ண ஆராய்ச்சி பண்ணணும் போனா வாய் எடுத்தா திருச்சா பேசினா வந்துட்டோம் கூத்து போனவங்க கேட்டா இந்த மூணு பேர் வாய மணலுக்கு என்ன பண்றாங்க அவர் சொல்றாரு அதுல கடலோரத்துல மகள போட்டி உள்ளுக்கு பியர் போட்டில் வச்சு சுத்தி மூடி எஸ்டோ வகையை போட்டிருக்காங்க வார்த்தைகளா டெக்னிக்கா என்ன நினைக்கிறான் உமாவை ஏமாத்திட்டு பாப்பாவை ஏமாத்திட்டு நண்பர்களை ஏமாத்திட்டு பள்ளி தலைவரை ஏமாத்திட்டு இடக்குட்டாளி மாலை நான் பெரிய அறிவாளி மணலுக்குள்ள பியர் யாருக்கு தெரியும் புத்திசாலி புத்திசாலி ஆழ்கடல்ல அம்மாவாத இருக்கிற கருத்த கண்ணுக்கு அடியில போய் இந்த கருத்து எறும்பை பார்க்கிறார்களாம் அந்த எறும்புக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்களா அந்த எறும்புடைய காதி ஓசையை கேட்கின்றாங்களா அந்த எறும்புடைய உள்ளத்துல இருக்கிறதை அறிவித்தாங்களா அட்லாண்டிக் சமுத்திரத்தின் ஆழமாக இருந்தால் என்ன இவன் உச்சியாக இருந்தால் என்ன இவை படைத்து பராமரிக்கிறாங்களா அவருக்கு தெரியாத மனதிலும் இருந்தது அல்லாவ பயப்படவில்லை அவனுக்கு என்ன குணம் இருக்காத போது எல்லாரும் தெரியாது ஆகையால் இந்த கௌரவாறு போலும் பயங்கரமான காலம் யாரோ சொன்னாங்களா பாராயம் மாறாமா பியர் ஹலாலா ஏன்னா பியர் இருந்தா அது கஷ்டம் அப்படி அழுப்பவன் தான் இப்படி ஆய்வா இது ஒரு நேரம் நல்லது எப்பயுமே நல்லதுதான் போய் முடியும் கெட்டது எப்பயுமே கெட்டதான் முடியும் நடக்கும் நாம சிங்கமாம் வரேன் நீ எந்த உரம் வரேன் அவன் சிங்கமா போயிட்டு அதிகமா வெளியே வருவான் போட்டு போடுவில்லையா அல்லாஹ் அதற்கு ரசூலுல்லா சல்லாஹ் செல்லம் எந்த பாவம் செய்தாலும் அவனை கேவலமாக்குங்கள் சொல்லல ஆனால் எவன் சாராயம் குடிக்கிறானோ அவனோட முகத்துல துப்பு கண்டாங்க ரசூல் சாராயம் குடிக்கிறான் குடிக்கிறான் குடிக்கிறான் மௌத்தாயிட்டான் அவனை நம்ம கபூர்ல அடக்கிட்டோம் சிப்ராய் பக்கம் திருப்பி அடக்குவோம் சோதர்களே கிட்டாவில் எழுதுறாங்களே சந்தேகமா இருந்தான் அந்த கபரை தோண்டி பாருங்க அவன் முகம் சிப்ராய் பக்கம் இருக்காங்க வசதி இருக்கு வாழ்வும் இருக்குது உடம்புல ஜெகமா என்ன இருக்கட்டும் அதை தந்தவன் அல்ல அதை பாதுகாக்கிறவன் அல்ல ஒவ்வொரு முடிச்சும் அல்லாத கையிலே சோதரே பாவத்தை விடுங்க பாவத்துக்கு சாதகமா இருக்கிற பாவத்துக்கு துணையா இருக்கிற சாதனத்தை விடுங்க டிவியால பாவம் வருதா டிவியை விடுங்க போனால பாவம் நடக்க போன விடுங்க நண்பனால பாவம் நண்பனை விடுங்க சாராயத்தால நான் கெட்டு போனா சாராய போயிருந்தேன் தெரியாது அதையா வாங்க சுங்கமா இருங்க குடிச்சு பாருங்க அவங்களுக்கு போனா குடிச்ச மாதிரி தான் வெளியே வரும் எல்லாம் ஒரே மாதிரி வெளியே வராங்க அவங்க வெளியே வரக்கூட இளமை கூட குடிச்சுட்டாங்க அதை சொல்லுவாங்க கால கர்மம் கால இந்த காபோ தடுத்து கத்துறே மரணமா சொல்றான் அவளுக்கு போதான் அதுதான் கால கர்மம் காலகண்ணியம் பாக்கியாக்கியான பாக்கியே வந்தேன் ஏ அவன மாதிரி பாக்கியம் வந்து யாருமே இல்லை துண்டால கவனம் துண்டோக்கிடம் அதிபதி அவன் தான் கவனம் போதி தத்துவம் அப்படியே படுத்துவான் அவனால எந்த பிரச்சனை அவனால எந்த பிரச்சனை இருக்காது கணக்காரன் அடுத்தது கலாபான் அது உடம்புல சாரம் இல்லடா பரவாயில்லை போதி தத்துவம் சரியா ಕಾಲ ಗೌರವ ಕಾಲಗಂಡಿ ಬಾಗೆ ಕೇವಲ ಬಾಕ್ಯ ಕುಂದಾಲ ಕೇವಲ ಸೂರ್ಯ ಲೋಕರೆ ಅನ್ಪಡ್ತಾವಿಲ್ಲ ಹೋದ ಕೇವಲ ಭೂಮಿ ಗೊತ್ತು ನೀವೇ ಗೊತ್ತು ಅವನಲ್ಲಿ எந்த பிரச்சனையும் இருக்காது ஏதாவது பெரியாரை சொல்றது ஆகையால் இந்த கவனமாக சொல்ல வாழ்க்கை முடிச்ச கவனமா உத்தரவு தான் உத்தரவு எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுவான் ரெண்டு ஹயா ரெண்டு மவுத் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு மவுத்து கெட்டவனா வாழ்ந்து கெட்டவனா மூத்தாயி மத்த மவுத்து நல்லவனா வாழ்ந்து நல்லவனா மூத்தாயி இருப்பேன் ஹயா இல்லையா ஒரு இல்லையா மாற்றி என்னால தெரியாதே சோதனை நண்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கு ரொம்ப இறக்கம் உள்ளவன் ஆகையால் அல்லாவை பத்தி பேசி பேசி உள்ளத்துல அல்லாவை இறக்குங்க அல்லா அல்லாது மூத்தாயிருங்க அல்லாஹ் கப்பல் செய்வீங்க வக்கபூயோமன் துர்ஜாவோட பீல் அல்லா எந்த நாட்டில் உள்ளவனா இருந்தாலும் சரி எந்த பாசை பேசுவோனா இருந்தாலும் சரி ஏழையோ பணக்காரனோ அரபியோ அஜமியோ வெள்ளையோ கற்பனோ ஆண்டியோ அடிமையோ யாரா இருக்கட்டும் அல்லாத திரும்பி கொண்டு போகும்போது அல்லாத போகும்போது யாரும் தப்பிக்க முடியாது கடிகளவு கடிகளவு நன்மையோ தீமையோ காட்டப்படும் கேட்கப்படும் சுமார் சொல்லலாம் சுமார் சொல்லு ஏதோ சமாஜ் பண்ணிடுவாங்க ஏதோ ஏதோ செஞ்சுக்குவாங்க திருமணம் வச்சுக்குவாங்க குழந்தைகளை வச்சுக்குவாங்க மாமி மாமா வந்துக்குவாங்க பாப்பா அம்மாவா வந்துக்குவாங்க கணவன் வந்துக்குவாங்க அப்படியா சொல்லு நம்ம வீட்டுல எலி நம்ம வீட்டுல எலி கணவர் எலி மனைவி எலி உள்ள குட்டியெல்லாம் இருக்கு நல்லா சாப்பிடுது நல்லா குண்டாது ஒரு நல்ல பொண்ணு இருக்கு நம்ம ஆடு ஆடுல ஆடு கல்யாணம் முடியும் கூட்டி போகுது பிறகு சந்ததி செத்து போகுது அப்ப நமக்கு அந்த ஆட்டுக்கு வித்தியாசம் இல்லையா நம்ம நம்ம வீட்டு ஆட்டை போல வாழ வந்து வந்தவர்களாம் நம்ம நம்முடைய வீட்டு எளியை போல வாழ வந்தவர்களாம் அதற்கு நமக்கு வித்தியாசம் என்ன தோன்றுகிறே அல்லாம பயப்படல மூத்த பயம் பயப்படல கொத்து தாகத்தடிக்கல நேரத்தை பயப்படலைன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம எளிக்கு நமக்கு இருக்கு இதுக்கு ஆட்டுக்கு நமக்கு என்ன ஆட்டுக்கு அறாவு இருக்கா ஆட்டுக்கு அறாவு இருக்கா அது எப்படி இருக்கலாம் எப்படி இழக்கலாம் பிரச்சனை நம்ம இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இறக்கணும் இறக்கிறதுக்கும் மறுபடியும் ஏன் கண்ட மாதிரி தாவையில சாத்தியத்துல மூத்தாகும் சுமானோர்கள் மூத்தாகும் அல்லாத பாதையில் மூத்தாகும் சவாபுல மூத்தாகும் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இறக்கணும் சும்மா மாடு ஆடு மாடு மாறி எப்படி இருக்கலாம் எதையும் செய்யலாம் எப்படியும் வாழலாம் எப்படியும் தாழலாம் அப்படி வாழலாம் அதுதான் இவ்வளவு அறிவை பார்த்தா அதற்கு நம்ம கேட்காமலேயே நமக்கு தேவையான ஏதாவது கிடைச்சாரா சாதாரண வகைக்கு உப்பு யாரும் பாவிக்கிறான் அதாவது உப்பு போட்டு சாப்பிடுறதுனா மனுஷன் மாத்திரம் தான் அப்ப உப்பை யார் கல்ல படைச்சான் நம்ம வீட்டுல கூட எலி திங்குது உப்பு கேட்டிருக்கா ஏன் நம்ம வீட்டுல உப்பு எலி இருக்கிறது கூட இது உப்பு இருக்க தெரியாது கோட்டை ஊட்டி திங்க வேண்டியதானே மஞ்சள் இருக்கு மிளகா இருக்கு வெங்காயம் இருக்கு அது கரெக்ட் இருக்கு வெட்டி போட்டு சமைச்சு திங்க வேண்டியதானே ஏற்பாடு நமக்கு எதற்கு மாநிலம் யாருக்கு யாருக்கு யாருக்கு கத்தூரி மாநிலம் எரியாதது யாருக்கு மாநிலம் பால் வெளியாதது யாருக்கு யார் அனுபவிக்கிறார் மாடு குடிக்கிறா பால தேன் குடிச்சு தேன் குடிக்கிறார் கஸ்தூரியால அந்த மாடு ஏதாவது லாபமா தேன் பூச்சால தேனுக்கு என்ன லாபம் கவுல பட்டு பூச்சால பட்டு வெளியாகுது அந்த பட்டால பட்டு பூச்சி கேட்ட லாபம் எங்கேயாவது பட்டு பூச்சால பட்டு விட்டு மறந்துருக்கான் இவ்வளவு எல்லாம் படைச்சு இவ்வளவு ஏற்பாடு நமக்கு செஞ்சிருக்கா என்ன இந்த ஆழம் மாதிரி வாழ நல்ல சாப்பிட்டு நல்ல கல்யாணம் கட்டி நம்ம குழந்தை குட்டியை வெட்டி அழிந்து போயிடும் செய்யார்களே ஒரு தடவை தான் இறப்பு ஒரு தடவை தான் பிறப்பு வாலிபம் ஒரு தடவை சின்ன பிராயம் ஒரு தடவை வயோல்பம் ஒரு தடவை மௌத்து ஒரு தடவை முடிஞ்சு போச்சு ஆகையால் இந்த கல்வி என்ன கல்வி மூமின் அரசுமா ஒரு மூமின் கல்வி அல்லாட அரிசி என்ன சொல்லப்பது அல்லாவுடைய கட்டளைக்கு இங்கே இடம் கொடுத்தா மாஷா அல்லா வாழ்க்கையிலே தாய் ஒரு சாமி வந்தார் யார் சொல்லலாம் சொல்லலாம் அடைவாரி செல்லம் ஏ நம்ம மகனே முஸ்லிம் கொண்டு போய் தெரிய வைக்கிறாங்க எனக்கு நீங்கள் ஓதுங்க உங்க மனைவி ஓத சொல்லுங்க உங்க பிள்ளை அல்ல அனுப்புவோம் வார்த்தையை தருகிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டதும் இந்த வார்த்தையை ஓதியதும் அதற்கு சூழ்நிலை மாற்றுவது எந்த நபி இந்த வார்த்தையை ஓதலை கண்கம் அல்லாவுடைய மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் பல பொக்கிஷம் அதுல ஒரு வார்த்தை இல்லாவில்லா அதை என்ன தீராத பிரச்சனையா தீராத கடனா தீராத நோயா அவ்வளவு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்கு ஓடுது ஓடி பிரச்சனை தூசா எப்பயுமே மகளுக்க மகளுக்கோட மகுலூக்கு அல்லாமோடு இணைத்தாங்க ஒரு படைத்தவனை படைக்கப்பட்டவை படைக்கப்பட்டவையோட சேர்க்கல படைத்தோடு சேர்க்கல எல்லாரும் தெரியாதவர்கள் ஒருவர் லாவலாக ஓதிலாக ஒருவர் அந்த ஜெயில வச்சிருந்தவர்கள் உள்ளம் நல்லா நிலையில உள்ளம் மாறி ஐயாயிரம் ஆண்டை கொடுத்து மகன் உடல் மேற்கிட்டு இங்கே வந்து ஆனா அவனையே மேற்கிட்டு மேற்கிட்டு பாப்பா கட்டி முடிச்சான் தாய் கட்டி முடிச்சான் அலமது ஏக புள்ள வந்துட்டான் உடனே செய்யல வீட்டுக்குள்ள விட்டு போடல ஆட்டை போடல அது தான் சூழல போறாங்க உள்ளத்தால வாழ்ந்தாங்க உள்ளம் சுத்தமா இருக்கு போய் கேட்கிறாங்க யார சூழல்லா நீங்க சொன்ன கருளை குடிச்சேன் நீங்க சொன்ன மாத்திரை சாப்பிட்டேன் நான் அவ்வளவு போதில்லாவில்லா எனக்குள்ள வந்துட்டா எனக்குள்ள வந்துட்டா விளைச்சேன் தெரியுமா சும்மா வரல ஐயோ ஆடு வந்துட்டான் ஹராமா ஹராமா கல்வி சுத்தமில்லையே அந்த கல்விக்கு ஐயாயிரம் ஆடு ஆளாமோ ஆளாலாம் இதாக தெரியாத இது வளரும் இதுதான் கல்வால வாழ்றது மரம் ஆனால் பாருங்க நிரப்பக்கூடிய பாத்திரத்தில் மாவோதமான பாத்திரம் வைகு எவன் வைத்துள்ளுக்கு போவது எது என்று பொருட்படுத்த மாட்டானோ அல்ல அவனை எந்த நரகத்தில் போடுவது என்பதை பொருட்படுத்த மாட்டான் ஏதாவது நரகத்தில் விழுந்து தொடரும் என்ன காரணம் ஏழைக்கு நல்லது செய்ய மனம் சொல்வதில்லை தொழுது மனம் சொல்வதில்லை குரானோட மனம் சொல்வதில்லை பாவத்தை பாவத்தை என்ன காரணம் ஹராமான சாப்பாடு போயிருச்சு ரத்தம் ரத்தத்தாலே இந்திரியம் ஊறிடுச்சு அந்த ஆராத்துல ஊறி இருக்கிறியோ தானே ஊறி இருந்தாங்க தானே செய்வோம் எல்லா பொருட்களும் அதனுடைய அத்தனை பக்கமே திரும்பி கொள்கிறது அராத்துல வந்து அராத்துல கொடுக்கிறது அப்படின்னா தான் நல்லதைகள் செய்ய உங்களுக்கு மனசு வரும் கெட்ட அறாத பின்னா பாவத்தை செய்யத்தான் மனசு போன் பண்ணி கேட்டாங்க நான் மூவாயிரம் ரூபாய் சொல்லி குறைக்கிறேன் அறாமா அறாம் நான் குறைக்கிறது அறாமா இல்ல நான் அந்த தேர்தல ஐசிகாரங்களே ஐசிகாரங்கள ஒன்றும் இல்லை தள்ளி மட்டும்தான் பாப்பா மூவாயிரம் ரூபாய் குறைஞ்சது அறாமல இருக்கிறது தேவை இல்ல அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அவரும் சொல்லி தந்தாரு அதை ஓடித்தான் கேட்டேன் ಫೋನ್ பண்ணாம ಯೂಟ್ಯೂಬ್ போறாங்களா ಫೇಸ್ಬುಕ್ போறாங்களா யோகா போட்டு அதுவும் அடிக்கா என்னடா சரி மொபைல் கொடுத்திருந்த அவர கையில கொடுத்தாரு அதுல திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்காரு எல்லா விஷயத்தையும் கேட்டு கடைக்கு வந்தால் பச்சை ஆண் போட்டார்கள் தப்பு இல்லை உதவி ஏதாவது வழியை வந்துட்டா அந்த வந்தபடி யாராவது ஆளாலும் பார்க்கணும் நான் சொல்றது தமிழ்ச்சி வீணா போல் செல்லக்கூடாது நான் கேட்டதுவா வீணா போல் கூடாது அதுவும் ஆறாவது பார்க்கணும் ஒரு ஒரு ஏழை தங்க நாணயம் வந்து ஒரு கிலோ இருபத்தி தங்க நாணயம் அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு அந்த சாபி வீட்டுக்கு போகல ரசூலு கேட்ட போனாங்க யார் சொல்லல ஆறாம் ஆளாலா ஏதாவது சோழே இப்ப அமைதியா இருக்கிறாங்க அல்ல ஆயத்தில் இருக்கிறான் நபியே சொல்லுங்க யாரு தக்குவாவோடு உள்ளத்தால வாழ்றாங்களோ அல்லாஹ் சொன்னது உண்மை நபி சொன்னது உண்மை இந்த ரெண்டு பேரை விட உண்மை சொல்ல யார் இருக்கிறான் அல்லாஹ் ரசூலும் உண்மை சொன்னா இந்த உலகத்தை உண்மை பேச யார் இருக்கிறான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க நீ யா இல்லாமல் ஓதி ஓட புள்ள வீட்டுக்கு வருவான்டா இதை விட யாரு டாக்டர் இவங்க வேற என்ன மறந்து விடணும் அப்படி தத்துவாவோட வாழ்றாங்களோ சகல விதமான பிரச்சனையிலிருந்து வெளியில வர வழிய நான் காட்டுவேன் பிரச்சனை அனுப்புறது யாரு அது இல்லாம யாரு அல்லவா வையம் பத்து அல்லாஹு பல காட்சி பலமும் இல்லாஹூ அல்லா சொல்றான் மனைவியாலேயோ குழந்தையாலேயோ உடம்பாலையோ பக்கத்து வீட்டாலேயோ நாட்டாலையோ ஆட்சியாலையோ காப்பியாலேயோ பிரச்சனை வந்தால் அது என்னை தவிர வேற யாராலும் இல்லாமல் முடியாது அப்ப பிரச்சனை அனுப்புவது அல்ல இல்லாமல் அனுப்புறது முதல்ல பிரச்சனை அனுப்புவது அல்ல இல்லாமல் பிரச்சனை அனுப்புறது அல்ல இல்லாமல் பிரச்சனை இருக்கிறதல்ல எல்லா மக்கள் எங்க புத்தகமும் ஜப்பான் அவருக்கு கோல் பண்ணாது மகனை அல்ல ஒரு பிரச்சனை அடிச்சுட்டா அவனுக்கு கோல் பண்ணிடுமா அவர் சொல்றாங்க என்ன வாப்பா நாலு நாலு தான் நான் சொல்றேன் அந்த தாள் பிரச்சனை அனுப்புறதல்ல இல்லாம கருடாதீங்க அனுப்புறதும் அல்ல அது இல்லாமல் ஆக்குறதும் அல்ல வாகனத்துல போற நேரம் முன்னாள் லைட் பத்து என்ன லைஃப் ஒளி ஒளியில லைஃப் பத்துது என்ன அர்த்தம் ஒளி முடிஞ்சு போச்சு சிக்னல் காட்டுது உடைய ஒளிய பாரு ஏதாவது தெரியாமலே அது ரேடியேட்டர் இல்லையா அது அப்படியே மேலாம் இருக்கு என்ன அர்த்தம் தண்ணியில சூடாகி வெடிக்க போகுது உடனே அலிபாஸ் இருக்கிறாரு ஒரு கையில் அதிகாரத்தை கொடுத்து ரேடியேட்டரை மாத்திக்கும் அப்படியா அடையாளம் இருக்கிறீர்களா காட்டுதானே அதே மாதிரி சோதரே ஓடும் பொழுது நம்ம பாவம் செய்கிறோமா நம்முடைய பழுப்பாக வச்சிருக்க அல்லா மனைவியது மனைவியில பழுப்பத்துது விளங்கி வேண்டியது ஆஹா அல்லாக்கு நான் மாறு செஞ்சுட்டேன் பிள்ளை பேச்ச கேட்கிறாள் பிள்ளைட பழுப்பத்துது நாட்டு அரசண்ட பழுப்பத்துது காசிட பழுப்பு பத்துது ஏன் பாவத்துடைய ரியாக்ஷன் பிரதிபலி அதுக்கு நாங்கள் இரண்டையும் எஞ்சின் ஒழிக்கிறதும் பத்து தண்ணி ஊற்றதும் அதுக்குள்ளால வைக்கதான் செய்யும் உமாக்கு அம்மா ஒரே பிரச்சனை கணவன் மனைவி ஒரே சண்டை போய் கேட்டாரா மாப்பிள்ள அதிலிருந்து என் முன்னாடி உங்களுக்கு பேசி கேட்கறாரு இல்ல ஏதாவது வழியை சொல்லுங்க சந்தோஷமா வாங்க அப்படியா உங்க கேட்கறாரியா வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க உங்க மனைவி சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க நாவா என்ன அருமையான சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு என் வாழ்க்கையில சாப்பிடுறது கிடையாது என்று சொல்லிட்டு பிரச்சனை இல்லாம போயிடும் சந்தோஷமா வாழலாம் வீடு சாப்பாடு ரசம் வீட்டுக்கு போல இந்த மாதிரி வாழ்க்கையை சாப்பிட்டு இந்த அபத்தை செய்து கைக்கு தங்க காப்பு தான் போடும் என்ன நாக்கு தட்டுனாலாம் பொய்யாதிக்கு வந்த கோபத்துக்கு வேலை வந்து ரசம் சக்தியை தூக்கி அப்படியே அலைய சொன்னேன் இவ்வளவு காலம் உனக்கு நாக்கு தட்டல உனக்கு தங்க காப்பு யாபம் வரல இன்னைக்கு பக்கத்து காலத்துக்கு உனக்கு நாக்கு கட்டுதான் தங்கத்தால் போக்குகிறேன் அவருக்கு கொண்டால் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல போனாலும் கேட்கவும் இல்ல வேற யாரும் நேரத்தை தான் ஆகி இருப்பாங்க என்னால திக்க போது இனிமையா வரலாம் பிளான் பண்ணி இனிமையா வரலாம் என்னால தெரியாது நீங்கள் எங்க இருக்கு சில பேர் நிம்மதிய கையில ஹத்துல பார்த்துட்டு போறேன் நூறுலைக்கு போறேன் ஜீகிரியாவுக்கு போறேன் ஹத்துல பாத்துல தந்து நூறுலியில தந்து ஜீகிரி தந்தைக்கு மேல தந்து சில பேர் ஜூ கூட்டு போறேன் ஜூலையாவது பார்த்து ஒரே மூஞ்ச பார்த்து அழுது ஒரு வேற வேலையா இருக்கு அதை பார்த்தாலும் நிம்மதியா இருக்கும் அங்க போய் வந்தேன் சார் ஒன்ன மாதிரியே ஒன்ன மாதிரியே வந்துருக்காரு ஜூல வந்தேன் போன சிங்கர் நாளைக்கு அதாவது திகாரில் மேல அந்த சும்மா வந்து எங்க மடவழி பக்கம் வழியே கிடையாது பார்த்து பார்த்து கரைவரில் ஒரு பிரிவு பண்ணி வர்ற வழியில ஒரு அபாயம் போட்டு தெரிஞ்சு அது இந்த கழகம் நட்டு தோன்ற சண்டை அவர் வேகம் இறங்கிட்டா போது இருக்கிறார் கை யாரையும் தெரியாம சொல்லிட்டேன் நட்டோட்ட மரத்தை போக்காதையோ யார பாக்குறேன் அல்லா நிம்மதி தேடி போறாங்க நூறு நிம்மதி தேடி நிம்மதி தேடி ஹஸ்களே அங்கெல்லாம் அல்ல நிம்மதியை வைக்கல முல்லா வீட்டுக்கு வெளியே தேடினாரா என்ன முல்லா தேடுறீங்க சாவிய காணாக்கிட்டேன் அப்படியா ஒருத்தர் தேடினா ரெண்டு தேடினா மூணு தேடினா பத்து பேர் சேர்ந்து தேடலாம் சாவிய காணும் பதினோராவது வந்தாரா கேட்டா முள்ளா பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க சரி என்ன தேடுறீங்க சாவிய குறைச்சிக்கப்பா அவனும் தேடினான் அரை மணி நேரம் ஆச்சு அவனுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு அவன் கேட்டான் முள்ளா சாவி எங்க குறைச்சிங்க அதுவா என் வீட்டு அறைகள் வீட்டு அறையில காணா போன சாவிய ரோட்ட தேவை கிடைக்கும் இல்லப்பா வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு வெளிய வெளிச்சமா இருக்காதுறை இல்லாத சாவி கிடைக்காது எங்க தேடணுமோ அங்க தேடல எங்க தேடக்கூடாதவங்க தேடுறாரு எங்க தாவிற்கும் அங்க தேடல எங்க தாவி இல்லையோ அங்க தேடுறாங்க மேலான பெரியார்களே இந்த உண்மத்துக்கு இன்னைக்கு பாவம் வெளிச்சமா தெரியுது அங்க போய் நிம்மதியை தேடுறான் பணம் வெளிச்சமா தெரியுது அங்க போய் நிம்மதியை தேடுறாரு பிரயாணமும் ரெண்டு தட்டு வீடும் ஏசி ரூமும் பஜிரவும் ரெண்டு தட்டு மாடியும் நிம்மதியா தெரியும் வெளிச்சமா தெரியுது அங்க இருக்கிறது தீலதான் வச்சிருக்கிறான் பிறகு எல்லாம் சொல்றான் உயர்ந்து பூமி ஐசுலாயா தக்குவாவோட வாழ்வுங்களா நினைக்காத புறத்தால உணவளிப்போம் நினைக்காத புறத்தாலே இந்த ஐயாயிரம் ஆடி ஹலால் குடும்பம் என்னால புரியாது போகுது ஆகையால் அல்லாஹ் சுபான ஒரு தடவை தான் வாழ ரெண்டு பாதை தந்தான் இம்மா ஷாக்கிரம் இம்மா கபூரா நல்லவர்கள் போன பாதை கெட்டவன் போன பாதை அபிமார்கள் போனே சித்திகள் போனே சாதிகள் போனே அவுளியாக்கள் நாளாக்கள் புதுமார்கள் போன பாதை இதற்கு இங்க இருக்கிறான் மனோத்தை நான் யார் கேட்டேன் மைத்தால் மைப்பற்றேன் நான் வேண்டிய செய்வேன் நான் என்ஜாய் பண்ணுவேன் பாலிபத்திர கையாளுக்கு செய்வது மேலாளர் பெரியார்கள் இப்படிதான் பெரும் எல்லாம் சொல்றேன் என்ன முடிவார் என்ன முடிவார் கெட்ட தெளிவாக சொல்லிடுவார் ஆகா சொல்லே தாவத் என்பது தலை கழுவவில்லை மூன்றாம் பேர் தலை கழுவவில்லை சில்லா கூட்டுமே தலை கழுவதில்லை ரைன்வெஸ்ட் பண்றதில்லை சில்லா மூணு சில்லா மூன்றாள் நோக்கம் கழுவ கழுவோம் கழுவ கழுவோம் அதுக்குதான் இந்த ஏற்பாடு இதுதான் தயாரமா இன்ஷால்லா கோயிலமா ஒரு பேராமல் குடித்தமா இன்ஷால்லா சீக்கிரமாவே ஒரு நாலு மாசம் இல்லாத பாதையில வெளிநாடு உள்நாடு போய் யார் தயாரிச்சா எது எது இன்ஷா அல்லா ஒரு பேராமல் குடித்தமா அல்ல எல்லாருடைய வாழ்க்கையில கபூர் செய்வானாக நோய் என்ற வாழ்க்கை கொடுப்பானாக இறுதியை நிலவாக்குவானாக இறுதி வாழ்க்கையை நிர்வாகோட மூத்தாக்குவானாக உடம்புல அல்லா ஆரோக்கியத்தை கொடுப்பானாக இப்படி சந்ததி சந்ததி அதிக கபூர் செய்வானாக சீக்கிரமாக வெளியாத தோல்வி நல்லா கொடுப்பானாக துணியான சலங்கமான முஸ்லிமர்கள் நல்லவர்களை பாதுகாப்பானாக நீயத்தவை உள்ளத்துல வந்துருச்சுன்னா அமாளி அமாளி அதை தேவங்க சொல்லுவானா ஏழு இருந்தாதீங்களா அவனை கட்டுறீங்கன்னா கவனிக்கலை யாரும் ஒன்று இருந்தாதீங்களா யாரு அல்லா சொல்லுவா உங்க உள்ளத்துல நல்லதுகள் செய்யணும் என்ன வந்து அதை நான் அனுப்பி இருக்கிறேன் உள்ளத்துல நீர் வந்தா சொல்லுங்க எந்த பிரதிபலிப்பை எதிர்பார்க்கொள்ளாய் அல்லாவுக்காக உறுதியாளிகள் அல்லாவை படு பெயர்பவர்கள் உருவாகும் என நீர் சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கோயில அல்லாஹ் கபூல் செய்வாராக அது வாலிபம் அல்லா வளர்க்க செய்வாராக துணியான பலவிதமான முஸ்லிம்கள் வாலிபம் நல்லா பாதுகாப்பாராக பரவாயில்லாத கொள்கைகள் நல்ல சந்ததிகளை எல்லாம் கொடுப்பாராக ஆப்பிரிக்கரை ஆளுங்களை தாய்களை புத்தகங்களை எல்லாம் கொடுப்பாராக அல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அல்ல எவ்வளவு பெரிய முடிவு இருபது மூணு நாள் எல்லாம் மூணு இல்லா பேச உலகத்தின் செல்வத்தின் அயாத்தால் போதுமா எல்லாரும் தெரியாத சோதரிகளே அல்ல எவ்வளவு சந்தோஷம் போடுவான் தீர்க்காவுடைய மரவழி கிழங்கையும் மஞ்சக்கதையும் அதை நாட்டினார் நாட்டவர் நினைச்சாலா மரவள்ளி கிழங்கு நல்லா வந்தா ரெண்டு கிலோ அறுபதுக்கு ரூபாய் நாட்டு அறுபதுக்கு மஞ்சள் நீ நினைச்சாரு மரவள்ளி கிழங்கு நல்லா வந்துருச்சு கொஞ்ச சந்தோஷம் சொல்லிவிடும் கட்டினாரு என்னமோ அரசு போறாரு ஒப்பை குதிரைவா எங்கடா போறாரு அரசு போறாரு என்னதுடா இல்ல மரவழி கிழங்கு நாட்டும் பொழுது மஞ்சக்காக ரெண்டு கிலோ அரசு கொடுத்தேன் முடியும் போயிட்டேன் அதை எடுத்துட்டு போறேன் குதிரையில போற சொன்னாங்க முட்டாள் முட்டாள் முட்டாள் அறிவிக்கிறேன் அரசு மஞ்சக்காக இருக்கா உன்னை இருபது உடனே போயிடுது போ போ போ போனா அரசரே நான் மைந்தக்காவை நாட்டும் பொழுது ரெண்டு கிலோ ஒரு கிராம் நீர் ஒரு ரெண்டு கிலோ எல்லாம் ரெண்டு கிலோ வந்திருக்கிறார் அதற்கு படமா வெள்ளவேந்து குதிரை ஒன்று இல்லையா அந்த குதிரை எடுக்கும் குதிரை குதிரைக்கு வேலை ஏறிட்டாரு அந்த ஏழை விவசாயி சந்தோஷமா வெள்ள குதிரையில வெளியே போறார் ஏற்கனவே குதிரை போறாங்க அறிவிவார் சார் நான் நந்தன்காவை கொடுத்தேன் அரசை குதிரை சொல்லுவான் அரசனாலும் குருவாலத்திலே வந்தவர்களுக்கு சரி போ போ அனுப்பி யோசிச்சானா மன்னன்காவை கொடுத்தவனுக்கே குதிரை என் குதிரை கொடுத்தா இல்லவா என் குதிரையை கொடுத்தா என்ன தரமான அழுது அப்படின்ட்டு அப்படியே போய் அரசனே உங்களுக்கு நிறையா தெரியும் அப்படியா என்ன குதிரை வந்திருக்கிறேன் இவன் குதிரை கொடுத்து உள்ளத்தால இல்ல அரசு வந்து உடம்பு ஏழாவது கிடைக்க சோழ உள்ளத்தால கொடுங்க அல்ல அரசரை விட அல்ல எவ்வளவு தருவான் தோணுது ஒரு மூணு நாலு மாசம் அல்லாத நூத்தி இருபது நாள் வேறையா வேறையா நீங்க அதிகமான பேர் முடிச்சு மாஷா அந்த நாற்பதா கொள்ள வைத்தான் அஞ்சு வைக்கிறார் எதிரிட்டான் அல்லா ஒரு நிரால கொள்ளுவாய் அல்லா செய்வாராக அல்லாட வாழ்வு பார்த்து செய்வாராக கொஞ்சத்துக்கு பேர் அதிகம் அல்லாத பாதையில் இருக்கிறது பெரிய அன்பதாவா பயன்பாடு பாஷா பாஷா எதிரி எதிரி அல்லா நேரம் மூலியமா பாய்ச்சா அல்லா ஒரு நேரம் மௌத்தானவன் நினைச்சு மௌத்தாகவில்லை மௌத்தாக்களை மௌத்தாக்களாக்கி அல்ல உயிரோடு நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறாள் ஒவ்வொரு மூச்சும் அல்லா தந்த பிச்சை எங்களை திறமையான ஆள் இல்லை யாருக்கா சொல்லிடுமா எனக்கு இப்போ கல்யாணம் கட்டுற ஐடியா இருந்துமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போதும் கல்யாணம் ஆகுது எனக்கு இப்போ யாவாரம் பண்ற ஐடியா இல்லை சொல்லலாம் எனக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போற திட்டமே இல்லை சொல்லலாம் யாருக்காவது சொல்லிடுமா எனக்கு இப்போ மௌத்தா போற ஐடியா இல்லை குறைப்பா யாருக்கும் சொல்லல மௌத்தா அல்லாத கிடையாது ஹயரத் அல்லாத கையில் மூச்சு அல்லாத கையில் மேல போன கேட்டு கீழே போவாங்க கீழே வந்த மூச்சு கேட்டு மேல போவாங்க சொல்லுங்க நாற்பது நாள் நாற்பது நாள் யார் யார் மாசா மாசா நன்றி اللہ کو جو بنا دے جوال کو اللہ کو جو بنا دے مولا کو اللہ کو بنا دے ஒரு நாள் எல்லாம் இருக்காங்க اللہ کو جو آنا ہے سوال کو جو آنا ہے وہ ایک سوال یہ بنا ہے دل کی اللہ کی بات بنا ہے صحیح بابا اسلام صحیح کر رہا نا شیطان دنیا میں زندہ رکھا دی آخر تو پھر سو مرو نور موسم நாற்பது நாள் ஆனா நீங்க வெளிநாடு கேட்கிற வருஷம் பிப்டீன் இயர்ஸ் வயதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க பிப்டீன் இயர்ஸ் நான் போய் டென் இயர்ஸ் நிஜமான மாப்பூர் மாறும் ஒரு பாப்பா எல்லாம் வெளிவாது ஆற்று வெளிவாய் வேலை வெளிநாட்டில் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஜமாத்துல அப்போது நாளும் பெண்கள் சொல்லுவாங்களா நாங்க கணவன் மாற தீர்மானம் முடிக்கணும் அவங்க அல்லாத பாதுகாப்பு சரியாகணும் நாங்க இத்தால இருக்கணும் திரும்ப கல்யாணம் முடிக்கணும் திரும்ப அல்லாத பாதுகாக்கணும் அவங்க சரியாகணும் நம்ம இத்தால இருக்கணும் திரும்ப திருமணம் முடிக்கணும் திரும்ப அல்லாத பாதுகாக்கணும் நாளைக்கு எல்லா தேவத்திலே இருக்கிற கடவுள் மனிதர்கள் கேட்டா நான் தான் பெருமையா அளிக்கும் பிள்ளைகளை பெற்றது அறுத்து வீடுத்தாரே பிள்ளைகளை சுமந்தது வீடுத்தாரே திருமணம் கொடுத்தது வீடுத்தாரே நேர் மாட்டமா போது சுபான் இல்ல அதனால கல்யாணம் முடிச்ச ஒன்றாவது நாள் போது அல்லவா ஒன்னால மௌத்து ஆறு மாற்ற முகமது முக்காத்தி ஒன்னாங்க மௌத்து அல்லாஹ் இன்னைக்கு வேறு மாட்டமா போச்சு துன்யா உள்ளத்துல வந்து துன்யா துன்யாக்காக எதையும் விளக்க தயார் மாப்பிள்ள வீட்டையும் தயார் பொண்ணு வீட்டையும் தயார் மாப்பிள்ள நாடகம் வந்து வரலாம் யாராவது இருந்து இல்லாத ஒரு நாடு சொல்லுமா எங்க ஓ பரவாயில்ல பரவாயில்ல சுவிட்சர்லாந்து மாப்பிள்ள மாப்பிள்ள கிடைக்குமா ஜப்பான் மாப்பிள்ள கிடைக்குமா கேரளா மாப்பிள்ள கிடைக்குமா ஓ நாங்கள் கல்யாணம் ஒரு கிழமை நாங்கள் போல பொண்டாட்டி குடும்பம் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு மாப்பிள்ள குடும்பம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு போங்க போங்க போங்க அவன் போறேன் போறேன் போறான் எப்பதான் வருவான் கொண்டாடிக்கிட்டாலும் சுத்தவும் இல்லை கொண்டாடிக்கிட்டாலும் சிக்கில விழவும் இல்லை உமா அப்பா ஆளாலும் விழவும் இல்லை அல்லா பாதுகாக்கணும் கல்யாணம் முடிச்சு ஒரு ரெண்டு கிழமையில மாப்பிள்ளை சில்லா போயிட்டாங்க ஒரு நூற்று என்ன சொல்லுவாங்க அந்த அமித்ஷா போல நாற்பது நாள் ஜமாத்துல போனா இளம் ஜோடு பச்சை முதல்ல அங்க விட்டுட்டு போய் எத்தனை வருஷம் சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போயிட்டு கேட்டேன் ஏப்பா இந்த அநியாயம் செய்யல எத்தனை வருஷம் பிரிஞ்சு மனைவிக்கு ஹக்கு இல்லையா மனைவிக்கு ஹக்கு இருக்கு அதான் நாம மனைவி ஹக்கு நிறைவேற்றும் மனைவி நீங்க நிறைவேற்றல இருந்து அவன் அங்க இருந்து சரிப்பு கைப்ப போட்டு ஆ கண்ணே ஆ மணியே அதுதா அரே இதா வாப்பட வந்து அப்படி தீ இருக்கிறார் அவரு கேட்கிறார் இவர் திருப்பி என்னப்பா முடியும் எல்லாம் பேசி ஆஃப் பண்ணிட்டு அப்பாடா கொஞ்சம் அது அக்கறை பைத்தியம் கையில நக்கில இடிக்குமா ரத்தம்தான் வரும் கடைசியில எல்லாரும் தெரியாதே மூணு யாவாத்திர பழக்கத்தில்லை ஞாபகம் சொல்லுங்க மூணு யாவாத்திர பழக்கத்தில்லை ஒன்று ராவில செய்த யாவாரம் இஷாலிருந்து சுபம் வரை செய்த யாவாத்திர பழக்கத்தில்லை இரண்டாவது பொம்புல நேரடியாக சம்பந்தப்பட்ட செய்த யாவாரம் அது பழக்கத்தில்லை மூணாவது திருமணம் முடிச்சிருந்தா மனைவியை நாலு மாதத்துக்கு மேல பிரிஞ்சு செய்த யாவாரம் இதை இல்லை அதே பத்து வருஷம் எல்லாத்துக்கும் செஞ்சாலுமே ஒன்று ரெண்டு விதிவிலக்கா இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது விதம் விதிகள் வரக்கட்டி இல்லை ஆக சொல்றதே நாற்பது நாள் அல்ல உங்களுக்கு சொல்லுங்க முடிச்சு நேரமாச்சு அதனால எதாவது போகும் வேலையா கைகள் நீண்ட தூரம் ஆயிட்டாங்களா கை மஹல்லா வந்து மூணாயிரம் எல்லா மஹல்லா வாசியும் அதிகமாக பேசுறீங்க ஈஷா அல்லா ஏழாவது வாரத்துல மூணு நாள் போவோம் எழுத்து ஏழாவது வாரத்துல மூணு நாள் போகும் இந்த மாதம் இரண்டாவது ஜமாத்தோடு ஒவ்வொரு வாரம் முதலாவது வாரம் ஒரு ஜமாத் எழுதிவிட்டாங்க மாஷா மாஷா முதலாவது வாரம் ஒரு ஜமாத் இந்த மாதம் எதிரிக்கு எதிரிக்காங்க எதிரிக்காங்க முதலாவது வாரம் ஒரு ஜமாத் சரி இரண்டாவது அல்லா கபூல் செய்வான் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு மாஷா முக்கம்மலானது முக்கம்மலானது அல்லா அல்லா அல்லா இஸ்லாமத்தாக்கி அப்படியே செய்வான் உட்கார்வோமா மூணாவது பொருத்தமா திட்டாங்க இதெல்லாம் அல்லா மூணாவது அல்லா கபூல் செய்வான் மாஷா அல்லா மாஷா அல்லா அதே மாதிரி முக்கம்மலானது முக்கம்மலானது முக்கம்மலானது ரெண்டு ஜமாத்தா அல்லா போதா போதா போதா இல்லாம ஒரு அண்ணன் இருக்கிறார் போல போல போல ரெண்டு தவத்தா போல எப்படியெல்லாம் டெக்னிக்கா பாப்பா நான் மாதிரி ஒத்தமா போது போல ரெண்டு தவறா போதாது எத்தனை இங்கிலீஷ் இருக்குதுல சொல்ல வேண்டாம் எத்தனை ஏரியா தான் கஷ்டம் ரெண்டு இங்கிலீஷ் அண்ணாலே பின்னாடி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி ஏழு நாலு மூணு பாருங்க நாலாவது பொருத்தமாது அல்லாக்கு பொருத்தம் சலாமா ஜமாக்கு வேறையா வேறையா நாலாவா ரெண்டு பேர் தான் வேறையா சொல்லுங்க உட்காருங்க எல்லாரும் இறுதியாக உங்களுக்கு எந்த வாரம் வசதியோ அந்த வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இருபத்தி எட்டாம் துணியாவுக்காக பாருங்க மூணா அல்லாவுக்காகவே அதே போல அனைத்தவன் சுகவுடைய தொழுகை மாந்தமாம் பிறகு பிறகு வந்து என்ன பிறகு ரெண்டும் வேற வேறையில ரெண்டு ஓடுது அஞ்சம் அல்ல வீட்டு தாலி ஆம்பளை பெண்களுக்கு பள்ளி தாலி ஆம்பளுக்கு அப்படி ரெண்டு தாலும் ஒன்றுதான் நீங்க போய் வீட்டு சொல்லக்கூடாது நான் பள்ளி தாலி தாலி முடிச்சுட்டேன் ஓட தாலி நீ என்ன அவ அவசாலிம ஆரம்பிப்பா ஏடா டீ கேட்டதான் எங்க டீ அந்த தாலிம அந்த தாலிம தான் முடிஞ்சு போயிடும் நம்ம உட்காந்து நம்ம தாலிம ஆரம்பிச்சா மாஷா இங்க அங்க ரெண்டு சேர்ந்ததும் உண்டு ரெண்டு மகல்லா சேர்ந்ததும் ஒரு அமல் தந்த மகல்லா பக்கத்து மகல்லா இது ஒரு அமல் பக்கத்து தன் பள்ளித்தாலி வீட்டுத்தாலி இது ரெண்டும் ஒண்ணு மாஷா எவ்வளவு பயன் கேட்கணும் பாருங்க பெண்களுக்கு இந்த சந்தர்ப்பம் நம்ம கேட்கிற பயன் பெண்கள் கேட்டா அவங்களும் ஆகிடுவாங்க பெண்கள் சந்தர்ப்பம் இல்லை அல்லாவுக்காக ஆண்கள் பெண்கள் அதிகம் பெண்கள் இந்த பிள்ளைகள் அதிகம் ஆண் தீவு அந்த பெண்கள் ஒரு பெண்கள் தீவு பிள்ளைகள் நூல போல சேர தாயை போல பிள்ளை பெண்ட தீவு இல்லைன்னா புள்ளை எல்லாம் பாதுகாக்கும் இப்ராஹிம் அலைக்கலாம் மனைவி தீவு கொடுத்தாங்க மனைவி அதாவது பிள்ளை கொடுக்கலாம் நீ போ அல்லாவுக்கு அறுக்கிறதுக்கு தயார் செய்து பாப்பா என்ன அருங்க என்று சொல்ற அளவுக்கு தயாரித்த அந்த தாய் ஏன் அப்படி இல்லை நூவலைத்தான் நூவலைக்காக மனித சொன்னா ஓட வாசல் பைத்தியம் இந்த பாலைவனத்தில் மழை பெய்யாது மழை பொழிந்தாலும் இப்படி வெள்ளம் வராது அப்படி வெள்ளம் வந்தாலும் உங்க வாப்பா முட்டாள்தனமா கத்தாரை நாள் கப்பல் அது போற மழை பெய்யாது உங்க வாப்பாக்கு பைத்தியம் சேர்ந்தாத நூவலைக்காக மனைவி சொன்னான் இப்ராஹிம் அலிசாத்த மனைவி வேணுமா நூறு மனைவி வேணுமா நூறு அலிசாத்த மனைவி அந்த கொண்டாட்டி عليك وبابا بيتيون نمور العالم لا نمور العالم يمير عليه تعام تكتب تعالي تكتب கெட்டு போயிடாங்க சொல்லுவாரா இல்லையா நவீன பொஞ்சாதியை சொன்னாரா எங்க பொஞ்சாதி அவுடியார பொஞ்சாதியா எங்க பொஞ்சாதி யாருக்கு நாங்க யாரும் தானே எங்க மாதிரி பிள்ளைப்பா வேளாண் பெரியாத பிள்ளைகள் நாசமாயிடும் கவனமாக பிள்ளைகள் நாசமாயிடும் ஆகிய கண்டிப்பாக வீட்டிலே சூழல் உண்டாக்கு தாலிமாறன் அதாவது யாரும் சாலையில் இருக்கு முகத்தலமாக இருக்குது நல்ல கிதாபுகள் இருக்குது கண்டிப்பாக வீட்டுல தாலிபான வீட்டு சூழலை மாத்திக்க முடியுமானா எங்க மாந்தது பால் அப்படின்னு டிவி வந்துருச்சு கேபிள் கனெக்ஷன் வந்துருச்சு மாஷா அல்லா டுவெண்டி டுவெண்டி போர் ஆயிரம் ஐபிஎல் எல்லாம் உட்காந்து அம்மா எல்லாம் உட்காந்து உண்மைக்குள்ள ஐபிஎல் உள்ள இன்ட்ரெஸ்ட் பாவம் யாருமா தேவையே நடிகை உமா நாளைக்கு அவருக்கு போனா ஐபிஎல் சிறந்த போலர் யாருன்னு உமா மாட்டா இன்டர்நெட் கேட்பாங்களா இல்லையே மண் ரப்புகளானே எல்லா இடத்துக்கும் போது பத்து வண்டி வண்டி முடிச்சா ஐபிஎல் முடிச்சா இப்போ வேர்ல்ட் கப் ஃபுட்பால் ஆரம்பிச்சு முஸ்லீம் நம்ம திருந்த நம்முடைய தீர்வு நம்ம தான் செய்யணும் அதனால சாப்பிடா அதோட மாதம் ஏதாவது முன்னால் எல்லாரும் பாதை போயிருக்கு எல்லாம் சுகாதார கேட்ட பேசின விஷயங்கள் அனைத்தும் اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها رب رحمان يا الله شكرا لإخواني وصاري وصاري وصاري يا الله هذا يعمل في صدقاء يا الله وصدقاء صدقاء يا الله وصدقاء صدقاء يا الله تغلقل صدقاء يا الله تمرو لغتي مدفعاتي تمرو لغتي يا الله تمرو لغتي இல்லாமல் படைத்தவன் யாரா யாரா ஆதவரை சாதி தாய் நூறு ربی اللہ ہیدا بھی بنی ربی اللہ ابو سفیان بھی بنی ربی اللہ اور کریم ہمارا علی رضی اللہ پاور بھی ربی اللہ جاننا تمہاری بھی پاور بھی تو ہے علی اللہ الا پاور بھی تیرے کے قدم میں بول رہا ہوں جاننا کہ الا تو پاور بھی نہیں جاننا مارے سے یا اللہ رقم لو نے میرے بعد تمہارا سن سے تمہارا سارا کے تاری بن گیا رب کا کیا اللہ تاری بن گیا اللہ یا اللہ یہ جو تاری کے قبر کو دکھا گیا اللہ الا تاری کے قبر கொடுக்கிறார்கள் யாரா எந்த தாய்க்கிழமை போய் மெசேஜ் பண்ணுகிறார்கள் யாரா உயிரோடு தாய்க்கிழமை வாழ்க்கையில யாரா ஆரோக்கியத்தை கொடுத்து யாரா நோய் என்ற வாழ்வை கொடுக்கிறார்களா எதிர்ப்பு நல்ல உருவாக்கிறார்களா யாரை சகோதர சகோதரி மகள் மன்னிச்சியாங்களா பேர மனைமாரை பார்த்து மன்னிச்சியாங்களா யாரோட பிள்ளைகளை பார்த்து மன்னிச்சியாங்களா பிள்ளைகளை மறைவான பிள்ளைகள் ஆக்கியாங்களா ஆக்கிற ஆளுங்களா தாய்களா சொந்தத்தின் விருதமான பிள்ளைகள் ஆக்கியாங்களா கண்டு முடிச்சாத பிள்ளைகள் ஆக்கியாங்களா நல்லது நல்லதான பிள்ளைகள் ஆக்கிறாரே அல்லா எதிரின் நல்லதான பிள்ளைகள் ஆக்கிறாரே அல்லா ஈ ஈமாடுவான் ஈமாடுவான் மூத்தால தோதி கொடுப்பியாள்லா நாளை எங்கள் சகோதர சோதர அனைவரும் பாடம் பண்ணியாள்லா நாளை புறவர் முஸ்லீம்களை பாடம் பண்ணியாள்லா முஸ்லீம்களை முஸ்லீம்களால் வாழறியாள்லா முஸ்லீம்களை பாதுகாப்பியாள்லா முஸ்லீம்களை அரவணைத்தியாள்லா அவர்களா அனாதையால் நெருசிலுவாக இருக்காரியாள்லா ஷாபுடன் இஸ்லாமிய சகோதரர்கள் கூலி இருக்கிறார்களா யாழ்லா மகா சத்துருக்கள் இருக்காங்க யாழ்லா இதில் சொல்ல உங்களுக்கு இறக்கம் காட்டியாள்லா அன்பு காட்டியாள்லா உங்களுக்கு கைவிட்டாது யாழ்லா நீ கைவிட்டவர் கைவிட்டு யார் இருக்கிறாய் அல்லா நீ எங்களை ஒதுக்கிறவர்கள் அரவணையில் யார் இருக்கிறாய் அல்லா உன்னை வந்து ஒரே காரணத்துக்கு அழிக்கப்பட பார்க்கிறோம் யாருலா உன்னை நம்பி ஒரே காரணத்துக்காக யாருலா இல்லாமலாக்கப்படுகிறோம் யாருலா எனக்கு முழுவதே என்னை மன்னிச்சு யாருலா பாதுகாத்து யாருலா நாங்கள் இந்த பாவத்தால கல்லை வந்து நான் கேவலமாக யாரு யாருலா தாவில் கடமையில் யாரு யாருலா நம்பி ரம்மா யாரு முதல் மாதிரி அவங்க மன்னிச்சு யாருலா நம்பி ரம்மா யாருலா இந்த நாட்டை பூசிச்சு யாருலா இந்த நாட்டை இல்லாத நாட்டை வீட்டு யாருலா தாவில் இல்லாத யாருலா பாதுகாத்து யாரு அல்லா மருதாக்களை பாதுகாத்து அல்லா உலமாக்களை பாதுகாத்து அல்லா அனைவரை பாதுகாத்து அல்லா ஆளுநரை சார்பை சர்வீசுக்கு தேர்ந்தெடுத்த நாடி அல்லா இதனை பரதாக்களை பாதுகாத்து அல்லா தாடிகளை பாதுகாத்து அல்லா நீ இருக்கிறத காட்டி அல்லா உன் சக்தியை காட்டி ஆறு சமூக கூட்டத்தை அழுத்தவனே சுறாவனை அழுத்தவனே ஆறுமை அழுத்தவனே நம்பூரை புகழ்வையாந்தா உன் ஆற்றல் புகையிலையாந்தா உன் சக்தி புகையிலையாந்தா உன் பயம் புகையிலையாந்தா நடக்கப்படுவனே கூர்ந்து என்ன சக்தி இருந்தாயோ அதே சக்தி இன்னும் இருக்கிறாய் அபூஜனை அழைத்து சொல்லி எந்த ஆட்டம் இருந்தாயோ அதே ஆட்டம் இன்னும் இருக்கிறாய் சொல்லுவாங்க யாருதா வீடுகளை காற்று யாருதா இதாயத்தை கொடுத்து யாருதா எந்த வீட்டில் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக திட்டங்கள் அந்த வீட்டுக்குள்ளே எந்த வேலைகளுக்கு மேலே எல்லாம் இஸ்லாத்தை தூசிக்கப்படுகிறதோ அந்த வேலையிலிருந்து தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ அந்த தலைவர்கள் நாவல் இருந்து அல்ல அவருடைய சந்ததியில் இருந்து யா இல்லா இல்லா இல்லா இல்லா எனக்கு முடிவரை அல்லா கொடுத்துருவியா அல்லா இந்த மகல்லாவை வாக்கிய ஒற்றுமை கொடுத்துருவியா அல்லா எனக்கு மகல்லாவை தலைவரை ஒன்றுமையா அல்லா இந்த மகல்லாவை கூஷிச்சுவியா அல்லா பூர உலகத்துக்கும் தாவாவுடைய பள்ளியில் சொல்லக்கூடிய மகத்தான மகல்லாவாக ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين